உத்தியோகம் என்ன உத்தியோகம்னா முயற்சி என்ற அர்த்தம் யுத்தம் செய்வது என்றே முயற்சி சுட்டாள் முயற்சி அடைஞ்சுட்டாள் என்ன அவன் பதிமூணு வருஷம் ஆகலேன்னு சிறுத்தார்பவன் ஏதாவது தனக்கு கொடுத்து கொடுத்துனா ஏதாவது அந்த நம்பர் சொல்ல இந்த நம்பர் சொல்லு தத்துவம் பாருங்க அது மாதிரி துரியோகனன் அசத்துத்தனமா சொன்னார் பீஷ்மரை கூப்பிட்டு காட்டாள் அவர் சொன்னார் அத்தி மாசம் வந்திருக்கு பத்தொன்பது வருஷத்துக்கு ஒரு முறை பத்து மாசம் இத்தனை மாசங்கள் வரும் அப்படி கணக்கு பார்த்தா இந்த பதிமூணு வருஷத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு மேல கூட அஞ்சு மாசம் வந்துடுச்சு அதனால பதிமூணு வருஷம் ஆகிவிட்டது என்று கணக்கு ரொம்ப அழகா சொன்னாள் அவன் கணவ சாஸ்திரத்துல எப்படி சொல்லிருக்கோ அந்த எல்லாத்தையும் அழகா அந்த கணக்கு எல்லாத்தையும் எடுத்து பீஷ்மர் சொன்ன அவன் வந்து சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும்னு எண்ணம் உள்ளவனா இருந்தாக்க துரியோகன் கேட்பன் சத்தியத்தை கேட்க இஷ்டம் இல்லாம பேசுறவங்க போய் எத்தனை தர்மத்தை எடுத்து இவர் சொன்னாலும் தத்துவத்தை சொன்னாலும் காப்பணும் கேட்கவே மாட்டான் நீங்க எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேங்கிறேன் அப்புறம் சந்தாலும் கூட்டார் பீஷ்மர் அவன் ஒன்றும் திருத்த முடியல யுத்தம் பண்றதுன்னு தீர்மானம் பண்ணிட்டாள் சொல்லி சொல்லி அனுப்பிச்சு பார்த்தாள்வா சாதாரணமா கேட்கல உடனே விராட் நகரத்திலேயே இவா இருந்து பாண்டவாள் தங்களுக்கு எல்லாம் மனுஷால அனுப்பிச்சு அங்கங்கு நல்ல உத்தம புரோகிதான வைத்து அனுப்பிச்சு யுத்தத்துக்கு ஒரு உத்தாசம் பண்ணணும்னு சொல்ல வர சொன்னாள் திருத்தராட்சனுக்கும் சுத்தி நிச்சயம் ஒரு பிராமணங்கிட்ட நாங்க வந்து மத்தியஸ்தமா போறதுக்கு தயாரா இருக்கும் சண்டை இல்லாமல் ஆகணும்னு எங்களுக்கு கண்ணம் நீங்க பார்த்து அப்படி பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சார் இவாளுக்கு ராஜ்யம் இல்ல கையில ஈனாளா இருக்கா விராட நகரத்துல ஒரு சின்ன தேசத்துல இவன் பங்கு மத்தியஸ்தத்தை கூப்பிட்டா விராட்டம் வருவனா வருவனும் சதராஷ்டிரம் வருவனும் மத்தியஸ்தத்துக்கு ஆனாலும் இவா தர்மத்தை விடப்படாதுன்னு சொல்லி சொல்லி அனுப்பிச்சார் அவனுக்கு என்ன இவாளுக்கு ராஜ்யம் வந்து கையில जीवनस्मरणम् யுக்தினால பார்த்தா தர்மபுத்திரருக்கு யாராவது அவகாசம் பண்ணுவாளா இவாளுக்கு ஏதாவது ஜெயிக்குமா ஜெயிக்கும்னே தோணாது இல்லை பெருமையாக நிராசையாளர்கள்லாம் நிற்கிறேங்கிறா வீட்டுக்கும் இவாள் கிடைக்கும் ஏதாவது தோன்றுறதோ நமக்கு சூலமா அப்படி தர்மபுத்திரருக்கு ஸ்தூலமா பார்த்தா ஒன்றும் கிடைப்பதற்கு அது கொஞ்சம் நமக்கு தோணல சூட்சமா பகவத் அனுகிரகம் கூட போடுறது அதை சொல்றாள் அந்த பகவத் அனுகிரகம் எப்படி படி படிப்படியா அவருக்கு கிடைச்சதுங்கிற ஒரு பெரிய லாபத்தை போய் சொல்றார் வியாசம் அதுவும் தர்மத்தை அவன் சொல்ற அழகு இருக்கே கதையில சேர்த்து தர்மத்தை சொல்லிடுவாள் ஆமா அம்மா குழந்தைக்கு மருந்து கொடுக்குறா போல அம்மா தனியா மருந்துன்னு அம்மா கொடுக்க மாட்டா சமையலையும் சேர்த்து கொடுவாங்க அவன் அப்படியே ரசம் வந்தா சாப்பிடுவோம் நிறைய பருப்பு பருப்பு போட்டு அதுல கள்ளந்திப்பிலையும் சேர்த்து கொடுவாள் அது மாதிரி அப்படி கதை சொல்றா போல சொல்லி சொல்லி சொல்லிவிடுவாள் அதான் நம்ம புராண இத்திஹாசங்கள்ல உள்ள ஒரு பெரிய பெருமை மாணவம் யாந்தம் ததஸ்வைரனிலோபமயோபமை பலேன சாராள ஆகிறான்னு வைத்து பாண்டவாள் என்ன பண்றாள் என்னன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுருக்க அதுதான் ராஜாக்கள் பண்ண வேண்டிய அவசியமான காரியம் பிரஜைகள் தங்களிடத்துல எப்படி இருக்காள்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு மீட்டிங்ல அவங்க வந்த போது பேஷண்ட கேட்டு சந்தோஷப்படக்கூடாது அப்படி தனியா ஜனங்கள் எப்படி பேசுறாள் அவனுடைய மனோபிப்பிராயம் எப்படி இருக்கு அப்படி பார்த்துதான் சுவாமி வந்து சீதையை தியாகம் பண்ணிவிட்டான்னு அவன் தனிப்பட்ட சந்தர்ப்பத்துல பேசின பேச்சை கேட்டு அப்பதான் சத்தியம் வழியில வரும் பொறுமையா மீட்டிங்ல தனக்கு புரியமில்லாதவனுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்து நடத்தி இது நடத்துற போது அபிமானம் இல்லாதவங்க கூட வந்து இதான் சொல்லிவிடுவான் அது சரியில்லை அதை பார்த்து நம்பப்படாது ஆமா அவன் கரெக்டா சொல்றவனா இருந்தா அவன் அந்த மீட்டிங் கூப்பிட மாட்டான் அவன் வாஸ்தவத்தை இருக்கிறத பேர் இருக்கிற குத்தத்தை சொல்றவனா இருந்தா அவரை இங்க கூப்பிடாதுன்னு அவர் பேரே போட மாட்டான்னு அனுப்ப மாட்டான் அதனால ராஜாக்கள் சாராள கொண்டு அப்படியே விஷயங்களை ரகசியத்தை தெரிஞ்சுப்பாள் அதுல சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கிற ராஜாக்கள் ரொம்ப புத்திமான் விட்டாள் பிறருடைய தோஷத்தை தெரிஞ்சுக்கிறவன் ரொம்ப மத்தியமன் விட்டாள் அவன் ரொம்ப அகடன் விட்டாள் பிரத்யாருடைய தோஷத்தை மட்டும் ஒருபோது தெரிஞ்சுதான் இருப்பான் தங்கிட்ட இருக்கிற குத்தத்தை தெரிஞ்சுக்காமலே இருப்பார் தன்னிடத்தில் இருக்கிற குத்தத்தை ராஜாக்கள் சாரர்கள் முகமா தெரிஞ்சுன்னா அவன் ரொம்ப கொண்டு வந்துடுவோம்னு விட்டாள் சாராள துரியோகனை நினைச்சு பாண்டவாள் என்ன பண்றாள் அப்படின்னு விசாரிச்சார் இங்கிருந்து யுத்தத்துக்கு வந்து ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காள் தெரிஞ்சது உடனே அர்ஜுனனும் போய் சுவாமியை போய் வரிக்க போறான்னு தெரிஞ்சிருந்தான் சாராள் முகமாய் துரியோகனன் துரியோகன் என்ன பண்ணினான் சொல்ப சைன்யத்துடன் ஏராளமான சைன்யங்கள் எல்லாம் கொண்டு போகாம பகவான் போற பொழுது துவாரகைக்கு போனானாம் சுவாமி யுத்தத்துக்காக வரிப்பதற்காக பாண்டவாளுக்கு தான் சுவாமி வேண்டியவனு தெரியும் உனக்கு ஆனாலும் ஓட்டு நமக்கு போட மாட்டான்னு தெரிஞ்சா கூட ரொம்ப நீத்தனா இருக்கிறவங்க ஓட்டு வாங்குறவனா இருந்தா அந்த வேண்டாதவங்கிட்ட கூட போய் உங்க ஒரு ஓட்டாலதான் எனக்கு ஜெயிக்கணும்னு போய் சொல்லுவேன் இவன் போய் சொன்னாரு ஏன்னா அவனுக்கு கூட என்ன தோணும் தெரியுமோ என்னவோ நம்ம வந்து கேட்டிருக்கா நாம அவனுக்கு அடைஞ்சலாக பண்ணாம இருப்போம்னு இருப்போமே அவன் அசடுகளா இருந்தா நான் அவனை போய் கேட்க மாட்டேன் இவனை கேட்க மாட்டேன் கட்சியில படம் போடும்னு பலே மகதா பதிவிதமான சைன்யத்துடன் துரியோதனன் இங்கிருந்து புறப்பட்டு போனானாம் அர்ஜுனனும் புறப்பட்டு போனானாம் பாண்டுநந்தனத்தில் அர்ஜுனனும் அவன் புறப்பட்டு போறது இவனு தெரியாது அர்ஜுனனுக்கு அவன் சாராள வச்சு தெரிஞ்சுட்டு போறான் அர்ஜுனனும் அதே தினத்துல சுவாமிகிட்ட போய் யுத்தத்துக்கு வரணும் நேர போய் சொல்லணும் புறப்பட்டு போறான் கௌந்தேய போய் துவாரக போனாள் போனா ராஜகாவகரெல்லாம் மரணம் மரணம் சுவாமி தூங்குறாள்னா தூங்குறாள்னா அர்ஜுனன் பகவானுக்கு பரமமித்திரன் சுவாமி படுத்துட்டு கூட அவனுக்கு போகலாம் துரியோதனனுக்கு நமக்கும் பந்து தானே கிருஷ்ணன் அவனுக்கு அந்த அகங்காரம் உடனே உள்ள போட்டால் பெரிய தேசாதிபதி அவன் அவனை வந்து உள்ள வராதேன்னு என்னமா வந்து காவக்காரர்கள் சொல்லுவாள் சொல்லல ரெண்டு பேரும் போய் போனாலாம் சுவாமி தூங்கிட்டு இருக்காளாம் சுத்தம் கிருஷ்ணம் சுத்தம் கிருஷ்ணம் படுத்துட்டு இருந்தா கூட ரெண்டு பேர்களும் பந்துக்களாகினால் உள்ள கூட்டாளாம் படுத்து இருக்கிற படுக்கை இறைக்கே போனது என்ன பண்ணினான்னா துரியோதனஸ்து துரியோதனஸ்து பிரதமம் முதல்ல துரியோகம் போனாராம் அர்ஜுனன் போவதற்கு முன்பே துரியோகம் உள்ள போட்டான் என்ன பண்ணினான் துரியோதனன் சுவாமியினுடைய தலைப்பக்கத்துல சுவாமி உட்கார்றதுக்காக ஒரு திவ்யமான ஆசனம் போட்டிருக்கு அதுல போய் உட்கார்ந்துட்டாராம் துரியோதனன் பகவானுடைய ஆசனத்துல போய் உச்சி ரொம்ப சிறந்ததான ஆசனத்தில் போய் சுவாமியுடைய தலைமாட்டு பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டாராம் துரியோதனன் மகாமனஸ்வியாமர்ஜுனன் அவன் பின்பு வந்தானாம் அர்ஜுனன் துரியோதனனுக்கு பின்பு வந்து என்ன பண்ணினான் சுவாமியினுடைய கால்நாட்டு பக்கத்துல உட்கார்ந்துனானா உட்கார்ந்த போது எப்படி உட்கார்ந்துதான் நாள் அப்படியே அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தானா பிரகோதிஷ்ட கிருதாஞ்சலி நாள் அஞ்சலி பண்ணிட்டே என்ன தரிசனம் அவன் கௌசல்யா சுப்பிரஜாராம பூர்வாசந்தா பிரவர்த்தனை விஸ்வாமித்திர போய் எழுப்பினாலே சுவாமி ராமனே ஆச்சரியப்பட்டு ராமனை எழுப்பணும்னு போனவன் கௌசல்யா சுப்பிரதாகன்னாரா கௌசல்ய மகாபாகியம் பண்ணினவள்னு கௌசல்யா ஸ்தௌதி முனிகின்னார் கௌசல்யை போய் சூத்திரம் பண்ணினார் விஸ்வாமித்தர் என்னன்னா ராமனை எழுப்ப போனவர் கௌசல்ய என்ன பிள்ளை பெற்றவள்னு கொண்டாடினாலே என்னன்னா தூங்குற போது இந்த ஸ்ரீ சமுத்தி இருக்கே பிரபுவுக்கு இந்த நித்ரா ஸ்ரீயை நித்தியம் கௌசல்ய பக்கத்துல வச்சுன்னு பாக்குறாளே படுக்க வச்சு இந்த பாக்கியம் நமக்கு ஒரு நாளைக்கு தானே கிடைச்சதுன்னு விஸ்வாமித்திரன் ஆச்சரியப்பட்டாலும் கௌசல்யனுடைய பாக்கியத்தை கௌசலிக்கு அப்படி நிச்சயம் கிடைக்கிறது தசரதனை பத்தி சொல்லலைன்னு அவர் இங்கே அந்த புறத்தில் சண்டை போட்டு இருப்பார் அவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்காது இது கௌசல்யக்கு தனியான பாக்கியம் இது அதனால்தான் கௌசல்யா சுப்ரஜா சொல்லிவிட்டு அப்புறம் ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே இந்த சந்தியா காலம் ஒண்ணு குறுக்கிடுறது என்ன இந்த பூர்வா சந்தி ஒண்ணு குறுக்கிடாதோனா இன்னும் ஒரு மணி ரெண்டு மணி பார்த்துட்டுருமே இது ஒண்ணு நடுப்புற வந்து சந்தியாவந்தம் தொந்தரவு பண்றதே என்ன விஸ்வாமித்திரர் அப்படி பகவான் அந்த நித்ரா பண்ணிட்டு இருக்கணும் நித்ராஸ்ரீயை பார்த்து அர்ஜுனன் ரகோதிஷ்டத்கிருதாஞ்சலி கால் மாட்டு நீர் உட்கார்ந்து அஞ்சலி பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டே இருந்தாரா அர்ஜுனன் சுவாமி என்ன தூங்கவா தூங்கினார் அதெல்லாம் இல்லை பகவான் அவனுக்கு யோக நிற்கிற அவன் தூங்கினா உலகம் முழுக்க தூங்கி போயிடும் அந்த பத்து பேர்களையும் சொன்னா விராட பருவா பருவாவில் சொல்லியிருக்கிற பத்து பேரு அர்ஜுன பல்குண பார்த்தா கிரீட்டி ஸ்வேதவாகன பீபத்சு விஜய கிருஷ்ண சவியசாச்சி தனஞ்சய இந்த பத்து நாமாவையும் ஒருத்தன் நித்தியம் ஜபிச்ச இப்படி ஜபிச்சு வந்தா இந்த இடி விழாது இப்போ இடி விழாதுன்னு என்னமோ ஒண்ணு கட்டணங்கிற அதுக்கு என்னமோ ஒண்ணு படத்தை இடி சாங்கியா இடி சாங்கி அப்புறம் இன்னும் இடி சாங்கி தாங்கிறதுக்கு இன்னொரு சாங்கி வேணும் இந்த பத்து நாமாவை சொன்னா இடி விடாதுங்கிற அப்படி கிரீச்சின்னு அர்ஜுனனுக்கே ஒரு பேரு தனி பேரு அந்த பீசாங்கி கட்ட வேண்டாம் சொல்லல இந்த நாமாவையும் சேர்த்து பீசாங்கி கட்டுறதுல சொல்லட்டமேங்கிறேன் உடனே அர்ஜுனனை பார்த்தாள் சுவாமி அதுக்கு சுவாமி இப்படி திரும்பி பார்க்கிறாள் சுவாமி உட்கார்ற சிம்மாசனத்துல உட்காந்துருக்கான தடிப்பே துரியோகனம் சிம்மாசனகதம் திரும்பி பார்த்தா உட்காந்துருக்கானாம் துரியோகனன் ரெண்டு பேர்களுக்கும் சேர்த்து ஒரே தடவையா நல்வரவு சொன்னாலாம் தனித்தனியா சொல்ல வேண்டிய ரெண்டு பொண்ணு விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணா ஒரே செலவா போடும் பாருங்க அது மாதிரி நல்வரவு ரெண்டு பேர்களுக்கும் உண்டாளாம் சுவாமி பெரிய ராஜாக்களுக்கு என்னென்ன உபச்சாரங்கள்லாம் பண்ணணுமோ பட்சிய பூஜ்யங்கள்லாம் கூட சொல்லி அவளை பிடிச்சு கொண்டு வச்சு துரியோகனும் அர்ஜுனன் ரெண்டு பேர்களுக்கும் புஷ்பமாலே தந்திரங்கனும் ராஜாங்கத்துல அந்த முறப்படி நடக்கும் அது புதுசா புரியுமா நீங்கள் இந்த யுத்தத்துல எனக்கு தான் ஒத்தாசி பண்ணணும் நீங்கள்னு காட்டானாம் துரியோசனம் விக்கிரகேஸ்மின் பவான் சாஹ்யம் மமதாதுமிஹார்ஹதி நீங்க எனக்கு தான் ஒத்தாசி பண்ணணும் காட்டானாம் துரியோசனன் பகவான பார்த்து சக்கியம் என்னிடத்திலையும் அர்ஜுனிடத்திலையும் உங்களுக்கு சமானமான ஸ்நேகம் சுவாமி அப்படி அழகா நடப்பாளா அர்ஜுனன் போ அர்ஜுனன் கிட்டே இருக்கிறது போல துரியோதனன் கிட்டையும் நடந்து கொள்வாளாம் அதனால அப்படி சொன்னாராம் துரியோதனன் ரெண்டு பேரும் உங்களுக்கு சமானம் எனக்கு தான் நீங்க ஒத்தாசை பண்ணணும் நாராம் ரெண்டு பேரும் ஒன்னு நீயே சொல்லிவிட்டு எனக்கு ஒத்தாசை பண்ணணும்னு கேட்கலாமான்னு கேட்பேன் எனக்கு நீங்கள் தனியா ஒத்தாசை பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு நான் துரியோசனம் ராஜா ஓல்லியா அழகா சொன்னான் கேதுவை என்ன நாள் அகங்காரிகத பூர்வம் நான் முதல்ல வந்தேன் இங்க உங்ககிட்ட ஆமா அர்ஜுனன் பொய் சொல்றவனா இருந்தா நான் தான் முந்தி வந்து தூங்குறவங்கிட்ட யாரு முந்தி வந்தேன்னு சொன்னா என்ன நான் அவருக்கு முன்னாடி வந்தேன்னு சொல்லப்படாத அவன் நீங்க சாட்சி அது எதையாவது சொல்லலாம் அப்படி சொல்லல அர்ஜுனன் அவன் சொல்லுவன்னு இவன் எதிர்பார்க்கல துரியோகனம் அவ சொல்ல மாட்டாள் அப்படி இல்லாம இவன் தெரியும் ஒரு கால் துரியோகனம் சொன்னாலும் சொல்லுவான் பின்னாடி வந்துட்டு மிஞ்சி வந்தேன்னு அர்ஜுனன் சொல்ல மாட்டான் अहम् चाभिगतम् चाभिगतः पूर्वम् आमद्य मधुसूदन உங்களை முதல்ல வந்து அடைஞ்சது நான் தான் சொன்னானாம் துரியோதனன் கிருஷ்ணா பவானபிகத பூர்வம் சொன்னார் ஜட்ஜ்மெண்ட் பண்றதுதான் அழகு வந்தது நீதான் நம் முதல்ல பார்த்தது நான் அர்ஜுனனே தான் சுவாமி பவானபிகத பூர்வம் எனக்கு அதுல சம்சயமே இல்லை நீ முந்திட்டா வந்திருக்கேங்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை முதல்ல பார்த்தது அர்ஜுனனை முதல்ல வந்தது நீங்கள் முதல்ல நாம் பார்த்தது அர்ஜுனனை நாராம் சுவாமி அதனால ரெண்டு பேர்களுக்குமே நான் உத்தாசம் பண்ண போறேன் காலாம் பிரபாரணம் ரெண்டு பேர்களுக்கு நான் பண்ண போற உத்தாசிய முதல்ல அர்ஜுனனுக்கு எது வரும்னு கேட்டுட்டு தான் உனக்கு ரெண்டாவது கொடுப்பேன் ஏன்னா அர்ஜுனன் குழந்தை நீ தெரியும் இஷ்டமான ஒரு வஸ்து இருக்கேன் ஸ்மிருத்தியில் சொன்னால் போஜன கிரமம் சொல்ற போது பரவாயில்ல போது கறி எழுதி சாதங்கள் எல்லாம் பெரியவாளுக்கு முதல்ல வைக்கணுமா இந்த பட்சணம் கிட்டணும் பழங்கிழம் போடுற போது விட்டுமா பழம் முடிஞ்சு சொல்லி அல்வா போடுவான் அதை வாண்டாம் வாண்டாங்கிற இல்லை ரொம்ப தள்ளுவான் குழந்தைகள் நமக்கு போட மாட்டாளா போட மாட்டாளான்னு மித்தத்திலேருந்து பார்க்கும் உனக்கு அப்புறம் தரேன்டான்னு கடைசியில் போட்டு போட்டு போடுவான் அது சாதம்லாம் ஊட்டி போட்டு பட்சணத்தை சாதம் சாதம்லாம் இன்னைக்கும் கிடைக்குது பட்சணம் கிடைக்குமான்னு குழந்தைகள் தின்கும் அதனால முதல்ல குழந்தைகளுக்கு பரிவேஷனம் பண்ணணும் பட்சத்தே என்றால் ஏன்னா குழந்தைகளுக்கு என்ன தோணுமா அங்க அங்க இருக்கிற பிரியவெல்லாம் துணுத்தா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதுன்னு சந்தேகப்படுமோ குழந்தைகள் அதனால அந்த கவலை இல்லாம முதல்ல குடும்ப குழந்தைகளுக்குன்னு விட்டாள் இப்பவும் தெரிஞ்சவா பரவாயில்ல பட்சங்களை குழந்தை நிலையில போட்டு விடுவாள் அவன் தெரியாதவன் மாண்டாங்கிற வேலையில கொண்டு தள்ளி அவன் அப்படியே குடிச்சிட்டு போடுவோம் கடைசியில குழந்தைகளுக்கு இல்லாமலே போடுங்க சில பூரி கொடுத்தானே ஒரு ரூபா கொடுக்கணும்னு ஆரம்பிப்பான் அப்புறம் கூட்டத்தை பார்த்த உடனே பத்து பேர் ஒரு ரூபாய் கொடுத்துட்டு அப்புறம் வெட்டலா கொடுக்க ஆரம்பிப்பான் அப்புறம் இன்னும் பத்து மணி நான் வேணாமா அப்புறம் வந்தவனெல்லாம் அடிப்பல்ல அவன் கடைசியில பிரகாரத்தோட முடிஞ்சு போடும் கல்யாணம் பிரவாரணம் சுபாலானாம் பிரவாரணம் சுபாலானாம் பூர்வம் காரியமிதி ஸ்ருதி ஸ்ருதியானது வேதமானது பட்சபோஜியாதிகளை இஷ்டமான வஸ்துக்களை குழந்தைகளுக்கு முதல்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு அதனால இது ரொம்ப இஷ்டமான பட்சத்தை போன்றது இப்ப யுத்தத்துல உதவி பண்ணுவது என்பது அவ்வளவு ஆசை இருக்கும் உங்க ரெண்டு பேரும் இருக்கும் அதை குழந்தைக்கு முதல்ல கொடுத்துட்டா பெரியவனுக்கு கொடுக்கணும் நீ பெரியவன் அர்ஜுனன் குழந்தை ரெண்டு விதம் சொல்றேன் இப்போ இதுல யாரு வேணுங்கிறத முதல்ல அர்ஜுனன் சொல்றோம் அது போக மிஞ்சினது உனக்கு என்ன நான் துரியோகனன் மத்தம் ஹனமதுல்யானாம் கோபானாமர்புதம் கோபானாமர்புதம் மகதி என் போன்றவர்கள் என் உருவம் போன்றவர்கள் ஒரு கோடி பேர்கள் இருக்காள் ஏராளமான சைன்யம் அவளுக்கு எல்லாருக்கும் பேரு நாராயணாயி நாராயணாயி சர்வே சங்கிராமயோதினா இடையர்கள் அத்தனை பேர்களும் எல்லாம் என்ன போன்றவர்கள் எனக்கு பிறந்த குழந்தைகள் அத்தனை பேர்களும் எல்லாம் என்ன போலே இருப்பாள் கூட்டி பேர்கள் இருக்காள் அப்படி அத்தனை பேர்களும் சைன்யத்துக்கு மாருக்கு ஒரு கட்சிக்கு கொடுக்க போறேன் ஆயுதம் எடுக்காம ஒரு நாளாய் நான் ஒரு கட்சிக்கு இருக்க போறேன் அயுத்தியமான அயுத்தியமான சங்கிராமே ஒரு பக்கத்துக்கு நான் ஆயுதம் எடுக்கிறதில்லை ஒரு நாளாய் சாப்பிட்டு உட்காந்துருந்தேன் ஒரு பக்கத்துல இன்னொரு பக்கத்துக்கு என்னுடைய இந்த கோட்டி சைன்யங்களையும் என் குழந்தைகளை நாராயணாய் எல்லாருக்கும் நாராயணாள்னே பேருவாளுக்கு அந்த சைன்யத்தை ஒரு தரப்புக்கும் என்ன ஒரு தரப்புக்கும் கொடுக்க போறேன் உனக்கு எது வேணும் அர்ஜுனாள் நீங்க எனக்கு வேணும் அர்ஜுனா கேசவனான பிரபுவை அர்ஜுனன் வீரனே நீங்கள் தான் எனக்கு வேணும் சண்டை போடாத நீங்கள் எனக்கு வேணும் நானாம் உடனே என்ன நினைச்சான்னா துரியோகனம் நல்ல புழைச்சேன்னு நினைச்சுக்கிட்டானா நாராயணமித்ரம் காமாஜம் யார வரிச்சான்னா வியாசம் அர்ஜுனன் எவன் நாராயணனோ க்ஷிராதிசாயியோ எவன் சத்ருநாசம் பண்ண மனதனால் நினைச்சா அவன் இச்சமே அறிவுதபான் சுவாமி ஸ்ரீமத் ராமாயணத்துல என்ன அப்படின்னு சொல்லிட்டே வந்தாள் அனுமார் பேசினார் ரொம்ப அழகா பேசினார் அங்கனம் பேசினார் ஜாம்பவான் பேசினார் சரவன் பேசினார் மைந்தன் பேசினார் கடைசியில் ஹனுமான் பேசினார் ஆமா பாக்கி பேர்கள் அந்த அசம்பிளியில பேசினவாளுடைய பேச்செல்லாம் தூக்கி வச்சு குச்சி விட்டார் ஹனுமார் அவன் கச்சாபிச்சான்னு சொன்ன சொன்னதெல்லாம் அப்புறம் ஹனுமார் சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது அங்கனம் சொன்னது ரைட்டாட்டமா முதல்ல தோணிச்சது ஹனுமார் பேசினதுக்கு அப்புறம் தான் அங்கனம் கொஞ்சம் வளர்ந்துட்டான்னு புரிஞ்சுது குணதோஷ பரீட்சை பண்ணி சாப்பிடும் நமக்கு தோணிச்சு உடனே ஹனுமார் சொல்றார் குணதோஷ பரீட்சை பண்ணி அவனை சேர்த்துண்டாக்க விபீஷனை அவன் அப்புறம் என்ன நினைப்பன் மித்திரன் ஆனதுக்கு அப்புறம் என்ன இருந்தாலும் சுவாமி நம்ம வந்து பரீட்சை பண்ணி தானே சேர்த்துண்டான்னு நினைப்பான் அது மனசுல உறுத்திக்கிட்டே இருக்குமா அதனால தத்த மித்திரம் பிரதூஷியதா அந்த ஸ்னேக பாவத்துல அப்படியே விபீஷணம் மனசுல உறுத்திட்டே இருக்குமா சாமி எத்தனை நம்ம பேருன்னு சொல்லி அப்புறம் பிரியமா கையை கையில கொடுத்து சாமி சாப்பிட உட்காந்து எல்லாம் பண்ணினாலும் அன்னைக்கு நம்ம பரீட்சை பண்ணித்தானே சந்தேகப்பட்டுதானே சேர்த்துதானே தோணுவான் தோணும்போது கல்யாணம் காட்சியில பல லட்சம் ஐயாயிரம் ரூபாய் பேசியிருப்பான் இந்த அடி மூவாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் கொடுத்துருப்பான் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரி ஆயிரத்தி தொண்ணூறு ரூபாய் தரேன்னு சொல்லியிருப்போம் பொண்ணாத்துக்காரன் கொடுக்கணும்னா நினைச்சிருப்பான் அவன் வந்த பந்தாக்காரனும் காரணம் அந்த கவலையில அப்படியே மூழ்கி போய் ஆயிரத்தி ரூபாய் வாங்கலின்னு வாங்க கூட மறந்து போயிருக்கலாம் முதல் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவரே இருந்திருக்கும் அவன் அந்த கவலை பொண்ணாத்துக்காரனுக்கு இருக்கிற கவலையே பொண்ணை பெற்றவனை காட்டாதான் தெரியுமே ஒருவன் வரதட்சணை வாங்குறவன காட்டா என்ன கவலை சாரமா இவனுக்கு என்ன கவலை ரொம்ப இட்லி துண்டு வரவன் இவனுக்கு கவலை ஒன்றும் தெரியாது பொண்ணை கண்ண பெற்று கல்யாணம் கல்யாணம் பண்ணி நம்ம பார்த்து காட்டாதான் தெரியும் புரியுவது இல்லை சிரமம் ராத்திரி நிஷ்காம்பூர்த்து மூணு அந்த ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் அவன் அப்படியே ஒன்று வரல சிலவன் அண்ணன் போய் என்ன பண்ணாங்க அங்கேயே கொண்டு வந்த பணம் இருக்கான்னு தம்பது எத்தனை சொல்லி பார்ப்போம் என்ன சார் பணத்தை காணுமையம்மா சமையல இன்னைக்கு பேங்க் இல்லை சார் நாட்டிக்காங்க அது என்ன பேங்க் இல்லைன்னா அது முடியுமா பணம் வந்தா தான் அதை சாப்பிடுவோம் எவ்வளவு ஊருக்கு போடுறேன் அது மணி ஞாபகம் போய் வாங்கி கொடுக்குற அத்தனை ரெண்டு மணிக்கு தொலைச்சு விடுவோம்னு வச்சுக்கோங்க கொண்டு கொடுத்துருவோம் எத்தனையை கொடுத்து எவ்வளவு ஆனாலும் அப்புறம் தீபாவளிக்கு அங்கேயிருந்து முடியாதுக்காரன் வருவான் என்ன சார் சொத்துமா இருக்கீங்களா அதுதான் காப்போம் எத்தனை காட்டாலும் இன்னைக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு என்ன நம்பாம ராத்திரி அலைய விட்ட பயதானடா நீ இன்னைக்கு எல்லாத்துக்கும் தீபாவளி வந்திருக்கேன் நினைக்க மாட்டானோ ஒண்ணு அது மாதிரி சத்திரமித்திரம் பிரதூஷேதானார் ஹனுமார் அந்த ஹனுமார் கண்டனம் பண்ற அழகு இருக்கே நல்ல சுத்தமானா இருக்கிறவா என்ன பண்ணுவா தெரியுமோ அவனுக்கு கல்யாண செலவுக்கு பணம் இல்லாமனா கூட தங்கையில கொடுத்து அவன் பெருமையை குறைக்காம அப்படி பண்ணுவான்னு சம்பந்தம் பண்ணியாச்சு அப்படி நினைக்கணும்னே அது மாதிரி தன் பந்து நடக்கிறவோ இந்த எண்ணம் இல்லாதவன அப்புறம் என்னமே வந்து ஜெகத்து மூக்க பிரம்மம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறான் அதெல்லாம் முடியாது அப்படியே கொஞ்சம் மனசை தளர்த்தி தளர்த்தி விட்டா தான் அதெல்லாம் சாத்தியப்படும் அது வெறுமனை தளர்த்தினா தளர்றது இல்லை என்ன எதுக்கட்டாக இருக்கும் அது எப்படி பகவத் ஆராதனம் நாம சங்கீர்த்தனம் புண்ணியச்சரித்திர சிரவணம் சத்கர்மானுஷ்டானம் ஈஸ்வரனாச்சனம் பகவத் தரிசனம் இப்படி காரியங்கள் பண்ண பண்ணத்தான் மனசு அப்படியே அந்த கடினமா இருக்கிற மனசு அப்படியே அழகும் கவனம் அழகு விட்டுருக்கு அனுமார் அப்படி ஒண்ணா கண்டிச்சுட்டே வந்து ரொம்ப எல்லாத்தையும் கண்டிச்சு விட்டார் சுக்ரீவன் பேர சொல்லி மட்டும் கண்டிக்கல இவாளை கண்டிச்சதுனாலே அவனையும் கண்டிச்சதா போல ஆயிடுச்சு அப்படி சொல்லிவிட்டார் இத்தனை பேரும் பேசி சுவாமி ரொம்ப அனுமார் பேசியது வந்து வந்துட்டார் இந்த அசடை நிமிடம் சுக்ரீவன் இத்தனை பேர் பேசி சுவாமி கொண்டாடிட்டு நாமும் பேசி பண்ணம்னு ஆரம்பிச்சது அவன் பேசுறா போல இது பேசி ஆரம்பிக்க முடியாது பேச ஆரம்பிக்கலாமோ ரெண்டு பிரம்மச்சாரி பிச்சை வாங்கினா ஒரு ஊர்ல ஒரு பிரம்மச்சாரிக்கு நிறைய காயும் பட்சணமும் நம்ம சாதமும் குழம்புமா கிடைச்சுடும் இன்னொரு பயலுக்கு கிடைப்பதில்லை அப்படி அவன் இவனை கேட்டான் இல்ல உனக்கு நிறைய கிடைக்கிறது எனக்கு உண்டு சாதமே விட மாட்டேங்கிறது என்னன்னு கேட்டான் அதே நான் ஆராதனை போனாலும் சொல்லாம பார்த்து காரியங்கள்லாம் செய்வேன் குழந்தை எடுத்துப்பேன் ஜலம் ஒன்னா கொண்டு போட்டுவேன் அதனால அவளை கூப்பிட்டு கூப்பிட்டு எனக்கு பட்சணம் ஜிவன் பண்ணா கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான்னு இவன் சொன்னான் அதுக்காக இவன் என்ன பண்ணினா அவன் மாதிரி நாம ஆயிடணும்னு நினைச்சிருந்தப்ப மறுநாளைக்கு விஷயக்கு போறவோ ஒரு பிரபு அதுக்கு போனேன் அங்க புதுசா நாட்டு பொண்ணு வந்திருக்கா வாக்குல வள்ளிக்கிழமை அவன் என்ன தேய்ச்சிக்கிட்டு கொல்ல கடந்தங்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தா அவன் முழு அறுப்பை தேய்ச்சிக்க தேய்ச்சிக்க கையை கையை நட்டுறா அவளுக்கு கை நட்டல அங்க வந்து குழந்தைய குழந்தைன்னு அம்மா தேய்ச்சி விட்டுருக்கா ஊர்ல அவனுக்கு முதுகு தேய்ச்சிக்கு வழக்கம் இல்ல கையை அப்படி இப்படி கொண்டு போனா இந்த பய அறப்படுத்து கறக்கிறான்னு கேட்டான் குடியோ முடியோன்னு கத்தினா எல்லாரும் வந்து இந்த பயல அடி அப்படின்னா அது மாதிரி அகிட்டு பேசி பேசிட்டு நானும் பேசுறேன் என்ன பேசினா என்ன விபீஷண அயோக்கியனுங்கிறதே பல நிரூபணம் பண்ணிவிட்டா நீங்க என்ன பண்ணுவேன்னா நல்லா கேட்டுக்கிறேன் சுவாமி நிரூபணம் தான் கேட்டுக்கிறேன் ஈதம் வியசனம் பிராப்தம் சகதரம் கப்பரித்தஜேய பரித்தஜேதி இந்த மாதிரி ஆபத்து அடைஞ்சிருக்கிற அண்ணாவை கைவிட்ட பையன் என்ன பண்ண மாட்டான் சார் ஆமா சுவாமி உடனே கலுக்குன்னு சிரிச்சு விட்டாள் லட்சுமியும் சிரிச்சு விட்டாள் அண்ணாவை கைவிட்ட விபீஷணன் அயோக்கியம் இவன் பேசலாமா இவன் அண்ணாவை கொண்டுபிட்டு வந்திருக்கான் அவன் உயிரோட வச்சுட்டு வந்திருக்கான் பிராப்தம் ஹதரம் எப்பரித்யஜேதி கோணாம சபவேத்தஸ்ய யமேஷ நபரித்யஜேதி இப்படி பேசினா எட்டு பேசுங்க சுவாமி எதுக்கு ஒரு பதில் சொன்னால் அதுக்கு மேல இன்னும் ஒரு பெரிய அசடத்தனமா பேசினா சுவாமி என்ன நீங்க சோத்துனுக்கு நீங்க விபீஷணனே நாளைக்கு ராத்திரி தூங்குற பொழுது உங்களையோ என்னையோ லட்சுமணனையோ இல்லையே நம்ம மூணு பேர் இருப்போம் அவன் திடீர்னு கையில இருக்கிற சுக்குமா தெரியாத கதையினால அடிச்சு கொண்டு விட்டான்னா என்ன பண்றதுன்னு காட்டாள் சுவாமி உடனே என்ன என்ன நினைச்சேன்னு கேட்டாள் சுக்ரீவனை பார்த்து பிசாச்சாந்தானவான் சுக்ரீவா பிசாச்சால் தானவாள் யக்ஷாள் பூமியில் உள்ள ராட்சசர்கள் எல்லோரும் என்னை எதிர்த்து வந்தாலும் அங்குழக்ரே எனக்கு ஆயுதங்கள் வாண்டாம் வில் வாண்டாம் சைன்யங்கள் வாண்டாம் லட்சுமணன் வாண்டாம் என் ரெண்டு கைகள் வாண்டாம் ஒரு கை வாண்டாம் என் சுண்டி விரல் வாண்டாம் சுண்டி விரலுடைய நுனி போரும் நாளாம் சுவாமி அங்குள்ள கிரேணதான் சுண்டி விரல் நாளை கொண்டு விடுவேன் நாளாம் சுவாமி அப்புறம் பார்த்தால் சுக்ரீவான் நாள் அதுவும் வாழ்ந்தான் இச்சன்னு அந்யாம் நினைச்சா கொண்டுபிடுவேன் ஆளாம் சுவாமி ஹரிகணேஸ்வரா வானர வள்ளங்களுக்கு தலைவனான சுக்ரீவான்னு கும்பிட்டாளாம் என்ன அர்த்தம் நாள் நீயும் எதிர் தரப்பு உன் சைன்யத்தோட போனா உன்னையும் ஏது கொண்டுபிடுவேன் ஆளாம் இச்சன் ஹரிகணேஸ்வரா பகவான் நினைச்சுட்டா ஆயுதம் வேணும் அவருக்கு அவனுக்கு என்ன வேணும் அவன் நினைச்சா சங்கல்ப மாத்திரத்தால இந்த பிரபஞ்சத்தை துணைச்சத பௌசியாம் பிரஜாயை அவன் உலகத்தை உண்டு பண்ணான்னு நினைச்சா உண்டாயிடுத்து உடனே அவன் ராஜாக்கள் நினைச்சா எத்தனையோ காரியம் பண்ணிவிடுறாள் பகவானுடைய அனுகிரக லேச லேசத்தாலே அப்படிப்பட்ட பகவான் நினைச்சு சகலமும் நடக்கிற பொழுது அவனுக்கு ஆயுதம் என்னத்துக்கு தேர் என்னத்துக்கு அவனுக்கு என்ன வேணும் அவனுக்கு அதை உணர்ந்தான் இருக்கணும் அவன் உணரல இருக்கணும் அவன் என்ன நினைச்சான் நாராயணம் அமித்ரக்னம் அமித்ரக்னம் நாள்வியாசர் சத்ருக்களை நினைச்ச மாத்திரத்தில் அழிக்கும் பிரபு அவன் அவன் இருந்தா போராதோ தேர்த்தத்தில் அர்ஜுனனுக்கு காமாஜாதமஜம் காமாஜாதமஜம் அவன் இச்சையினால வந்து அவதாரம் கர்மாவினாலே அவனுக்கு பிறப்பில்லை இப்ப நமக்கெல்லாம் கர்ம வசமாய் பிறப்பு கர்மா குணம் தள்ளி இருக்குது அங்க கொண்டு போய் ஒரு ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒருத்தர் புதுக்கோட்டையில தள்ளுறது ஒருத்தர் தஞ்சாவூர் ஜிலாவில் தள்ளுறது ஒருத்தர் சேலத்துல தள்ளுறது ஒருத்தர் டெல்லியில தள்ளுறது லண்டன்ல தள்ளுறது கர்மா பிடிச்சி கொண்டு போய் தள்ளுறது பிறக்க முடியா பண்றது இவன் வந்து எங்க பிறக்கணும்னு விதி வச்சுட்டா வரான் அப்படி இல்லை சுவாமிக்கு அப்படி இல்லை நம்ம போல கர்மவசமான உற்பத்தி இல்லை ஜென்மா இல்லை அவனுடைய ஐச்சிகமாக அவனா வந்து பிறந்து அனுகிரகம் பண்ணணும்னு வந்து பிறந்தானா துரியோதனஸ்து தத்சைன்யோதனஸ்து தத்சைன்யம் சர்வமாவாரய சர்வமாவாரயத்ததா சந்தோஷமாயத்தன சைன்யமும் எனக்கு வேண்டும் வேண்டும் திரும்ப திரும்ப சொன்னாராம் துரியோதனன் கிருஷ்ணன் சாபகிருதம் சாமியம் உள்ள ஆள் இல்லாம பண்ணினோமே அர்ஜுனன் சைட்டுக்கு இந்த ஆளோடையும் போடுவோம்னு அவன் இருந்தானா குரு ஆளா பகவானானே நமக்கு மகாபாகியம் நினைச்சானாம் கிருஷ்ணன் அபகிருத்தம் சுவாமியரிக்தனா பண்ணிவிட்டோம் அதையா பண்ணிவிட்டோம் நினைச்சானாம் முட்டாள் சம்பிராப பரமா சம்பிராப பரமாம் முதம் பரமானந்தத்தை அனுபவிச்சானாம் துரியோகனன் உள்ள பகவானுடைய சைன்யங்கள்லாம் நாம் வாங்கி எதிர்த்தரப்புல வருணாளான கிருஷ்ணனை விட்டோமே நினைச்சானாம் சம்பிராப பரமாம் முதம் இப்ப அவன் அங்க போய் அந்த தரப்புக்கு போயிட்டானேன்னு கவலைப்பட்டு இருக்கேன் அப்படி இருக்கும் எதிர் தரப்புல வர நான் வந்திருப்பேனா வரமாட்டேன் பல்ராமர் சஹே பகவான் இல்லாத தரப்பில் நான் ஒரு மிஷம் கூட வந்திருக்க மாட்டேன் எதிர் தரப்புல போய் நான் இருந்தா உனக்கு விரோதியாவேன் ஏன் சிஷ்யன் கதா யுத்தம் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இவனும் பீமனும் பீமனும் துரியோகனும் பலராமருடைய சிஷ்யர் சிக்ஷையில ரொம்ப அதிகமா துரியோதனனுக்கு கதா யுத்தத்து கதா சிக்ஷை அந்த யுத்தத்துல சிக்ஷை ரொம்ப அதிகமா துரியோதனனுக்கு பீமனுக்கு பலம் அதிகமா துரியோதனன் சிக்ஷையில நல்லா அழகா சிக்ஷை பண்ணிட்டவன் அதனால அவனத்துல ரொம்ப அபிமானம் பலராம சுவாமிக்கு பின்னாடி சண்டையெல்லாம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து சண்டை போறாரு கோச்சுக்கு போறாருன்னு என்னமா வந்து சட்டப்படி நீங்க நடத்தல யுத்தத்தை இடுப்புக்கு கீழே அடிக்கப்படாதுன்னு சொல்லியிருக்கேன் என்னமா அடிச்சே போனே வந்தேன்னு கேட்க போறார் அவர் நான் மறைய சண்டைக்கு என்னோட வரட்டம் பீமன் ஆரம்பிக்கிறார் சுவாமி கூப்பிட்டார் துரியோதனுடைய ராஜ்யத்துல என்ன தப்பு பண்ணினா என்னன்னு கேட்டார் துரியோதன ராஜ்யத்துல சத்தியம் பேசணுங்கிற அவசியம் இல்ல போனா போன உட்கார்ல பகவான விட்டு ஒரு நிமிஷம் நான் பிரிஞ்சிருக்க மாட்டேன் கிருஷ்ணம் നാഹം സഹായ ദുര്യോധനക്കും സഹായമായില്ലേ நான் സഹായമായില്ലേ നാം തീർത്ഥാടനത്തിന് പോകുന്നേ நான் உத்தர கட்சிக்கு வரலன்னு விட்டாராம் பண்றாம நமஸ்காரம் பண்ணினான் துரியோதனன் ஒண்ணு மட்டும் சொல்லி வைக்கிறேன் என்ன ஏதாவது அதிகாசியினாலே அதர்மமா யுத்தம் பண்ணிவிடாது அவன் ஒரு லோகத்திலையும் உனக்கு க்ஷேமம் ஏற்படாது அவன் கையில அணுகுண்டு இருக்குன்னு போட்டுனான் கேமத்தை அடைய முடியாது எப்படி யுத்தத்துல தர்மம் செஞ்சிருக்கோ அந்த தர்மத்துக்கு ஒரு யுத்தம் கஷேமாயிருப்பேன் அனுகிரகம் பண்ணினாராம் பலராமர் உடனே சுவாமி அர்ஜுனனை கூப்பிட்டு தனியா துரியோகனை பரப்பு கூப்பிட்டான் சைன்யத்தை போய் அழிச்சுன்னு போடுறான் அர்ஜுனனை கூப்பிட்டு சுவாமி கேட்டாள் அர்ஜுனா என்ன ஒரு ஆள என்னத்துக்கு நீ வரிச்சேன் ஒரு சாப்பாட்டுக்கு உனக்கு பாரம்னா என்ன என்னத்துக்கா நீ வரிச்சேன்னு கேட்டாளாம் யுத்தமான நீங்க ஆயுதம் எடுத்தேனா எல்லாரையும் அழிச்சு விடுவேன் எனக்கு தெரியும் நீங்க ஆயுதம் எடுக்காம என் கட்சியில இருந்தாலும் எனக்கு க்ஷேமம் உண்டாயிடும் எனக்கு தெரியும் அதனாக நான் மறிச்சேன் அதையும் தவிர்த்து தாங்கள் எனக்கு ஒரு பெரும் உதவி பண்ணணும் யுத்தத்துல என்ன நாம் அர்ஜுனன் எப்போதும் நீங்க தேரோட்டி அதுல உட்கார்ந்து நான் யுத்தம் பண்ணணும்னு எனக்கு ஆசை அந்த வைபவத்தையும் நான் பார்க்கணும் நானா சஹரத்யம் துத்வயா காரியம் இப்படி எனக்கு ரொம்ப நாள் ஆபிமானம் நானா சுவாமி போய் தேரோட்டணும்னு தைரியமா சொன்னானா அவன் கூச்சி மேலும் பன்னெண்டு ரூபா சம்பளம் வாங்கி இந்த குதிரைக்கு வைக்கிற தீனியை அவனுக்கு தெரியாம தின்னுடுவான் இந்த கொள்ள அந்த உத்தியோகத்தை சுவாமி போய் வரிச்சாலாமே அது சுவாமி வைகுண்டம் போனதுக்கு அப்புறம் அர்ஜுனன் அழ போறான் அண்ணாட்ட போய் ஆஹாஹா பகவான் நாராயணன் இன்னைக்கு தெரியுது என்னதான் தெரியுதுன்னா அவன் பறந்து போனதுக்கு அப்புறம் என்ன கன்னத்துல வந்து அடங்கி அடங்கிவிட்டான் விட்டான் எங்கிட்ட பயந்து தந்த பசங்கள்லாம் அவனே சுயுக்தே அடிச்சானா பகவான் இருந்தா இந்த நாளைக்கு பலம் பலம்டா தெய்வ பலம் இருந்து தெய்வ பலம் போயிடுது பிரயோஜனம் இல்லை இங்க கொண்டா காண்டி வித்தேன்னு காண்டி வித்த புடுங்கிறதும் இவனை இவனுடைய ஸ்திரீகளை எல்லாம் அவமானப்படுத்தணும் அப்படின்னா பண்ணானா அத அண்ணாட்ட வந்து சொல்லி அழுதார் சௌச்சே குபத்தினாத்மத ஈஸ்வரோமே மே यत्वादपद्मभवाय பவ பஜந்தி பவ்யாः माम् शान्त தவாஹமரயோ ரதினோ புவிஷ்டம் ந பிராஹரம் யதனுபாவனிலஸ்தசித்தாः சௌஹுத்யேவிருத்தः குமதினா ஆத்மதः ஈஸ்வரோ மே மோட்சதாத்தாவான ஈஸ்வரன் பரமாத்மா கோபாலன் அந்த பிரபுவை போய் நான் சூத்தன தேரோட்டியா வரிச்சேனே அவனுடைய மகிமை தெரியாது எந்த பிரபுடைய சரணத்தை மறு ஜென்மா இல்லாமல் இருப்பதற்காக சன்னியாசி எல்லாம் உபாசிக்கிறாளோ யத்பாத பத்ம மகாவாயன் பஜந்தி யதிகள் சன்னியாசிகள் மகான்கள்லாம் எந்த சரணத்தை தொடுவதற்காக வீடுவாசெல்லாம் விட்டுட்டு புறப்படுறாளோ என்னத்துக்கு புறப்படுறாள் பகவத் சரணோபாசனம் பண்ணி ஜென்மா இல்லாமல் ஆர்ஜாபவாய அப்படிப்பட்ட தெய்வத்தை இப்படி கட்ட புத்தி உள்ளனா சூத கர்மாவில தேரோட்டியாய் அவனை போய் நான் மறிச்சேனே இப்படி தப்பு போய் விட்டேனேன்னு அர்ஜுனன் போய் அழுதான் ராமபுத்தர் உடனே எல்லாரும் நாம் ராஜ்யத்தில் இருப்படாது நாம் புறப்பட்டு உத்தர யாத்திரை போடுவோம் புறம் போட்டாச்சு மகாபிரஸ்தானம் அவன் சரி வந்துட்டான்னு தெரியும் தெய்வ பலம் இல்லை என்றவே நாம் இருக்கக்கூடாது அப்படி விலகி போட்டாளா என்று சொல்ல போறாள் அத்தனை வரப்போகுது அப்படி அர்ஜுனன் போய் ஜெயரோக்கியாக இருக்கணும்னு சுவாமியை வரிச்சார் பகவான் பக்தாளுக்கு எதற்கு ஆட்டிலும் கீழ்பட்ட காரியம் உண்டோ அதை செய்யறேங்கிறாள் இஷ்டப்படி நான் சுவாமி ஆட்சேபணியும் சொல்லலையாம் பாண்டவாள் ஆங்காங்கு தங்கள் தூதர்களை அனுப்பிச்சு தங்களுக்கு ஒத்தாசம் பண்ணணும் பண்ணணும் சொல்லி அனுப்பிச்சாள் செல்யனுக்கு அது மாதிரி மதுர தேசாதிபதி நகுல சகதேவர்களுக்கு சொந்த மாமா ஆனா பாண்டவாள் அஞ்சு பேர்களும் மாமா மாமா மாலா அவனுக்கு சொல்லி அனுப்பிச்சாள் எங்களுக்கு ஒத்தாசம் பண்ணணும் தூத்தர்கள்லாம் போய் சொன்ன உடனே அவன் என்ன பண்ணினா பெரிய பலிஷ்டன் அவன் சொன்னமே சீத்தகன் செல்யன் பீமன் இவெல்லாம் சமானமான வெயிட் பலராம இதெல்லாம் ஒரே பலம் அதனால சரியனுக்கு சொல்லி அனுப்பிச்சிருந்தால் அவன் என்ன பண்ணிருக்கான் தன் வருவான்கள் பாண்டவர்கள் என்று பதினஞ்சு மைல் தூரம் நிற்கும் தன் சைன்யத்தை பதினஞ்சு மைலுக்கு நிற்குமா அவன் சைன்யம் நிறுத்தினான் அத்தனை சைன்யத்தோடு அங்கிருந்து பரப்பிட்டு வரான் விராட்ட நகரத்துக்கு பாண்டவாளுக்கு ஒத்தாசம் பண்ணணும்னு வரான் பெரும் சைன்யத்துடன் அங்கிருந்து புறப்பட்டு வந்தானாம் யோஜனம் ஒன்னரை யோஜன தூரம் பதினஞ்சு மைல் தூரம் நிற்கிறதாம் சல்யனுடைய சைன்யம் அவர்தான் பதினஞ்சு மைலுக்கு சைன்யம் நின்னா அந்த சைன்யங்களை முப்பது மைல் நாற்பது மைல் அழிச்சுட்டு போக முடியுமோ அழிச்சுட்டு போக முடியாது அதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு மைல் மூணு மைல் அஞ்சு மைல் பத்து மைல் அதுக்கு மேல போறது இல்லையா அங்கங்க சிரம பரிகாரம் பண்ணிட்டு சைன்யங்களை அழிச்சுன்னு வரணும் பாண்டவாளுக்கு சக்தி குறைவா ஒரு ஏழ ராஜ்யத்தில் போய் விராட்டனுடைய ராஜ்யத்தில் போய் மாற்றிட்டு இருக்காளவா அவன் படத்தை எவ்வளவு வாங்கி வந்து வெளி சைன்யங்களுக்கு எல்லாம் உத்தாசம் பண்ண முடியும் அவன் யோக்கியமா ஓட்டுக்கு இருக்கிறவன் பணம் காசு அவனால முடியுமோ அவன் யோக்கியம் அவனுக்கு ஓட்டு போடணும்னு ஜனங்கள் அன்போட ஓட்டு கிடைச்சாதான் கிடைச்சது அது மாதிரி பாண்டவர்களுக்கு இப்ப ஓட்டு கிடைக்கணும் அதனால சல்லியன் என்ன பண்ணிருக்கா என்னமோ எங்கேயாவது தீர்த்த தான் கிடைச்சிருக்க தானே ஆಹಾರங்களை கொண்டு வந்து சாப்பிட்டு ஒரு ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கான் என்ன பண்ணிவிட்டான் துரியோசனன் கபட்டமாய் பேர் போட்டு போட்டிருக்கணும் இந்த ராஜாக்களுடைய துரியோதன சேர்ந்த பிரபே பிரபேன்னு சொல்றது அது இந்த சைன்யங்கள்லாம் வந்து சாப்பிட்ற இடத்துக்கு அது மாதிரி போட்டு போடாம என்ன பண்ணிட்டா அப்படியே அஞ்சு மைலுக்கு அஞ்சு மைல் சபா பல பிரபைகளை அஞ்சு மைலுக்கு ஒருமுறை சல்யன் வந்து இறங்கும்படி பெரும் சதயத்திலும் பெரும் பிரபைகளை நிர்மாணம் பண்ணி எப்படி நிர்மாணம் நவரத்ன கச்சிதமான கட்டடங்கள் திவ்ய போஜனங்கள் அற்புதமான பட்சியங்கள் ஆச்சரியமான சிற்பிகளை கொண்டு அற்புதமான சித்திரங்கள் பொம்மை எல்லாம் பண்ணி வச்சு அப்படி பல இடங்கள்ல கட்டடங்களை அஞ்சு மைலுக்கு அஞ்சு மைல் அப்படியே கட்டி வச்சிருக்கேன் காரியம் தான் அதுக்கு இத்தனை என்ன அவன் உன்ன கல்யாணத்துக்கு எத்தனை உடனே இடனே மேடம் வேணும் எல்லாத்தையும் செலவழிச்சு போறான் பாருங்க நிறுத்தனா இருக்கிறவன் என்ன சொல்லுவது எல்லாத்துக்கும் இத்தனை ரூபாய் செலவழிச்சா எங்க கையில் கொடுத்தா வாங்கிட்டு போடுவேனே இப்ப ्यानि மாம்சானி பக்ஷம் பிரேயஞ்சதம் திவ்யமான பட்சங்கள் மாம்சங்கள் அந்த யுகங்கள்ல மாம்சங்கள்லாம் சாப்பிட்டு இருந்தாள் நல்ல திவ்யமான பானங்கள் திவ்யமான புஷ்பங்கள் சந்தனங்கள் அவ்வளோ கட்டடங்கள்லையும் அப்படி படிக்கட்டு கட்டி கட்டடத்துக்குள்ள இறங்க முடியாத ஓடைகள் திவ்யமான சுத்த தீர்த்தங்கள் ஓடுமா நடுப்புற கட்டடம் மேலையும் ஜலம் ஓடுமா நடுப்புற கட்டடம் அதுல போய் உட்காந்துட்டா ஜில்லுன்னு இருக்கும் ராஷ்டிரபவன் மாதிரி ராஜேந்திர பிரசாத் இருக்கிறதுல அப்படித்தான் உங்களுக்கு வந்தா யமுனா தீர்த்தம் கிருன்னு ஒரு பெரிய நதி மாதிரி வந்து ஓடுறதுமே சித்தி கட்டணத்தை சித்தி அங்க போய் உட்கார்ந்துட்டா ஒரு நாற்பது நாற்பத்தெட்டு நிமிஷம் உட்காந்துருந்தேன் பிரம்மலோகம் போனா தான் போனதா தான் நினைச்சுக்கிட்டேன் அது மாதிரி அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு ரொம்ப அப்படி கட்டி விட்டுருக்காங்க வெள்ளக்காரன் நாள்ல கட்டினதா ஆனந்த நல்ல போக்கங்களை அனுபவிச்சுட்டு போட்டானே அவன் நம்ம ஊர்ல எத்தனை காரியம் மட்டும் போட்டான் ஏதோ இருந்தாலும் அனுபவிக்கிறதுக்காக தெரியணும் பாருங்க விஷயத்துக்கு அதுவும் தெரியாதுன்னு அவன் அனுபவிக்கிறது கூட தெரியாது சிலவனுக்கு அதுல வெள்ளக்காரன் கட்டிக்காரன் வேலையும் செய்வன் சுகமையும் இருப்பான் இப்ப நம்மளவும் அகோராத்திரம் வேலை செய்யலாம் சுகமா இருக்கிற நாள் இனிமே எப்போ சதாபிஷேகத்துக்கு அப்புறமா கிரகங்களாம் இப்போ ஏதோ ஈச கீச வைக்கிறானே அதெல்லாம் வந்து கிருத்தியமாவது இது விரும்புற தீர்த்தங்கள் எங்க பார்த்தாலும் ஒரே அடியா ஊர் முடியா பண்ணி அப்படி எல்லாம் ஆச்சரியமான ஏற்பாடுகள்லாம் ஏர் கண்டிஷன்களால இப்போ அதெல்லாம் இனிமேல் ஏர் கண்டிஷன்னால ஏதாவது ஜுரம் வந்தாலும் வந்துடும் நம்ம உடனே வெளியில புதுசா போய் உள்ள போய் உட்காந்துடும் இசத்தைக்கெல்லாம் வந்த உடனே நெஞ்ச கட்டுறது மூக்குல நில மருந்து எல்லாம் பண்ணி பண்றதுன்னு இந்த கண்டிஷன்லாம் அதனால நம்ம கிரமமா இந்த தீர்த்தங்கள்லாம் அது அப்படி கிரமமா இருந்தா அது ஒன்றும் பாதிப்பதில்லை பூதகமான கிரகங்கள் எல்லாம் பண்ணி வச்சிருக்கானாம் துரியோகனம் பூஜ்யமானோ யதாமரா சல்யம் என்ன நினைச்சான சல்யம் நல்ல மோகங்களை அனுபவிக்கிறவனா அவனுக்கு உபச்சாரம் பண்றது மட்டும் இல்லையா அந்த பதினஞ்சு மைல் நிக்கிற சைன்யத்துக்கு மோகம் அது மாதிரி உபச்சாரமா அவன் என்ன நினைச்சானா சல்யன் ிகமாத்மானம் அவமேனே புரந்தரம் அவமேனே புரந்தரம் நாள் இந்திரனை மட்டமா நினைச்சுக்கிட்டானாம் செல்யன் தன்னை இந்திரனுக்கு மேலாக நினைச்சுக்கிட்டானாம் அங்க போடுற பூவும் சந்திரனும் இந்த உபச்சாரம் மேனேபியதிகமாத்மானம் அவமேனே புரந்தரம் ஆனீயந்தாம் சபாகாராக இப்படி வந்தார் கடைசியில கன்னடங்கள்ல இப்படி பார்த்துக்கிட்டு ஒரு இடத்துல கட்டடத்துல அவன் பண்ணிருக்கிற உபச்சாரத்தை பார்த்தா இந்த சபையை யாரு வேலை செஞ்சாலும் அந்த கொத்தன்களாது அந்த சிற்பிகளாது அவளுக்கு ஏதாவது தேசம் தேசமா அவளுக்கு நான் வந்து மானியம் விட்டுணும்னு நினைக்கிறேன் அல்லது அவள் எதை கேட்கிறாளோ அதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இது யாருடைய யோசனை இது மாதிரி கட்டடம் கட்ட சொல்லி அந்த பிளான் கொடுத்த இன்ஜினியர் இத கட்டத்துக்கு இருந்த ஆட்கள் அவ எல்லாரையும் இங்க அழிச்சுன்னு வரணும் நாளாம் அவளுக்கு ஏதாவது பிரசன்ட் பண்ணணும் நான் சாதாரணமா பண்ணப்படாது பிரதேயாருஹாஹிமே மதா நன்னா செய்யணும் அழைத்து வரணும் சொல்லி சொன்னாராம் வேலைக்காரர்களை பார்த்து யுதிஷ்டிரஸ்ய தர்மபுத்திரருக்கு இன்ஜினியரா இருந்து யார் இந்த கட்டடங்கள் கட்டினாலோ வல்ல நீ ஜெயிச்சு வரணும் சொல்லி சொன்னாலாம் வாழ்க்கை தர்மபுத்தருடைய கட்டடம் நினைச்சுக்கணும் ஒரு ஒரு சாப்பிட்டு இருக்க அப்படி நினைச்சிட்டு இருக்கேன் துலா மாசத்துல இருட்டுல நாலு மணிக்கே சாரம் பண்ண ஆரம்பிச்சுடுவா புறத்தையார் வயிற்று கழவர் தூச்சுட்டே இருப்பார்ல அவர் அவன் அராவத்தர் அல்ல போட்டு போயிருப்பார் தம் வயிற்று புள்ள வயிற்று தம்பி வயிற்று எல்லாத்தையும் ஒரு இருபது முப்பது வயிற்று வச்சிருப்பார் அவளுடைய இருபது பேர் வந்திருப்பா தங்காத்து பையன் வயிற்று தம்பி வயிற்று நினைச்சுன்னு புறத்தையார் வயிற்று எல்லாம் தோச்சு ஒரு அழகா முடிக்கி திருக்கி வச்சிருப்பார் வந்து அவர் எடுத்து ஒரு ஊரே கொஞ்சம் இந்த காலம் அது மாதிரி தர்மபுத்தனுடைய கட்டடம்னு நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டுக்கு ஒரு ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஆனந்தமா இருந்து தர்மபுத்தர் இப்படி பண்ணிருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு தர்மபுத்திரர் எந்த இன்ஜினியர்களை வச்சு இது கட்டினாய் அவளை அழிச்சுன்னு வரணும் நான் பார்க்கணும் நம்ம அதிஷ்டானத்தை பார்த்த உடனே எந்த இன்ஜினியர் கட்டினான்னு எல்லாரும் கேட்கிறா நானே கேட்டேன் அவன் ரங்கசாமி வாழ்னா அப்புறம் அதனாலதான் ரங்கசாமி வாழை எங்கூர் அதிஷ்டானத்தையும் அப்படி கட்டி கொடுக்கணும்னு அந்த இடத்த பார்த்துட்டு அதுவா பெரியவாளுடைய தமசு தமசுனாலும் வரவா சரியா இருக்கணும் கொஞ்சம் காலையில ஜலம் நிறைய இருக்கும் ஓட்ட போய் பாருந்தா அது நல்லா நல்ல பைப்பா இருந்தா ஜனம் நம்மாத்து வரும் அது மாதிரி அந்த கட்டடத்தை பார்த்த உடனே எப்படி இருக்குன்னு அப்படியே மனசை கவர்றது ஆறு வந்தாலும் பார்த்து ஆச்சரியப்படுற அதிஷ்டானத்தை ரொம்ப பேரும் வந்து பார்த்துட்டு ரொம்ப நல்லா கட்டிருக்காங்க அது ஆண்கள் நினைச்சா தானா நடக்குமே அவன் தன்னமை சுபா சீதா நம்யந்தே எஸ்மை காமாஹா அப்படி பகவான் உபாசிச்சா அது என்னன்னா என்னென்ன வேணும்னு நினைக்கிறாளோ அதெல்லாம் தானா அப்படி வந்து சேர்ந்தான் அவன் இன்னும் ஸ்ரீஹர்ஷன் புண்ணிய புருஷாளுக்கும் ஒரு காரியம் ஆகணும்னா என்ன தாமசம் என்ன அதுலன்னா அவ ஆகணும் நன்னா நினைக்கல அதான் தாமசம்னா அவ மனதுல நன்னா ஆழ்ந்து ஆகணும்னு நினைச்சுட்டா ஆயிடுவான் என்னமோ மேல இருந்த வாரியா இப்போ நடப்பு போது நினைச்சா அது ஆகுது ஆயிடும் நினைச்சா ஆயிடும் தான் பிரியமனு சுகிருத்தான் சுஸ்பிருகாயா ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்பாதாவுடைய காலத்தில் இருந்தவர் ஆச்சாரியாளுடைய காலத்துல சுதன்வாங்க ராஜாவை பத்தி ரொம்ப அழகா பேசியிருக்கார் சந்திரமூலீஸ்வரன் ஆச்சாரியால் பூஜை பண்ணின பெருமையும் அந்த சுபன் வாங்கின ராஜாவுடைய கீர்த்தியில சந்திரமூலி இருந்த இடம் தெரியாம போச்சுங்கிறார் சந்திரமூலீஸ்வரன் ஒதுப்போலியோ கலர் ஸ்பட்டிக்க மூலியா அதனால ராஜாவுடைய கீர்த்தியில ஆச்சாரியால் தேடினாள் சந்திரமூலீஸ்வரன் விக்கிரத்தைங்கிறார் நல்ல சிவபக்தனவன் அதனால பரமேஸ்வரனை இப்ப எப்படி சொல்லணுமோ எங்கெங்க சந்தர்ப்பம் வருமோ அப்படி உச்சரிப்பான் அது மாதிரி அழகா பேசுவான் ஸ்ரீஹர்ஷன் நைஷதம் வித்வத் ஔஷதம்ங்கிறது நைஷதத்தை வித்வான்களுக்கு பெரும் மருந்தாக சொல்வது அந்த புஸ்தகமே தெரியாத நேரம் மொபைல் படிக்கிறதே இல்லை ஏதாவது அப்படியும் மேற்கு மேலா நைஷதம் முதலிய கண்டங்களை நன்னா படிச்சாதான் சம்ஸ்கிருத பாஷை புரியும் அந்த பாஷையினுடைய பெருமை தெரியும் சொல்லியிருக்காரு உடனே காட்ட உடனே அங்க இருந்த வேலைக்காரன் எல்லாம் பார்த்தான் எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கான் துரியோதனன் தர்மபுத்திரன் அவன் நினைச்சிட்டு இருப்பான் உத்தரம் என்னதுன்னு சொல்லப்படாது அவனா ஏதாவது மிரண்டு சந்தோஷம் தாங்காம கேட்டா நல்ல போஜனம் நல்ல பட்சியங்கள் சந்திரன் பூசிய மயக்கத்துல செல்ல என்ன பண்ணினா இது ஆறு கட்சினா அந்த இன்ஜினியரை பண்றா இப்போ அவருக்கு ஒரே இடையா தங்க கோஷம் பண்ணி சாத்தி பண்ண கிராமங்களா விட்டுணும்னு நினைச்சு கூப்பிட சொன்னார் உடனே துரியோதனன் கிட்ட போய் எல்லா பசங்களுமா இது யாரு ஏற்பாடு பண்ணான்னு கேட்கிறான் துரியோதன் சல்யன் சொன்னாள் அங்கேயும் துரியோதனம் சிரிச்சு கொண்டு வந்து சேர்ந்தான் சல்யன் இருக்கிறதுக்கு ஒளிஞ்சிட்டு இருக்காங்க ஒரு ஒரு இடத்துலயே துரியோதனாய தற்சர்வம் கதயந்தி ஸ்ம ஆச்சரியப்பட்டு சொன்னாலாம் துரியோதனிடத்தில் போய் सम्प्रहृष्टो यदा शल्यः प्रहृष्टो यदा शल्यः दिवित्सुरपि दिवित्सुरपि जीवितम् அப்ப என்ன நினைச்சான்னா அந்த போஜனத்தை பண்ணி அவன் சந்தோஷமா அந்த கட்டடத்துல அந்த காத்து வாங்கி அந்த ஜலங்கள்லாம் சுத்தி ஓடுற அழகா பார்த்துக்கிட்டு உயிரை காட்டா கூட கொடுத்துடணும் அப்படி தீர்மானம் பண்ணானா சல்யர் ऊर्ध्वो दुर्योधन दुर्योधनस्तत्र ദർശയാമാസമാതുലം അങ്കിരുന്ന് വന്നാനാം മറഞ്ഞിരുന്ന ദുര്യോധനം ചിരിച്ചുകൊണ്ട് അമ്മാൻ മാമാ മാമാന്ന് അവനും കൂട്ടുകൂടാ அப்படி உண்டு ஆனா ஒரு ஆத்துக்கு அம்மாஞ்சியா இருப்பறவன் ஊர் ஊருக்கு அம்மாஞ்சிம்பா எங்க அத்தா மொத்தம் அவர் என்ன அம்மாஞ்சின்னு கூப்பிட்டார் செலுத்திரவர்கள் கூப்பிட்டார் அவ இருக்க மட்டும் நீங்க இங்க இருக்க போறேன் என்ன அம்பாஞ்சின்னு அவனை கூப்பிடுறாங்க எனக்கு அம்பாஞ்சி ஆகுது நீர்லாம் அம்பாஞ்சி அவர் அம்பாஞ்சி ஆகுது சொன்னா அவரை வெடிக்க சொன்னா அவர் சந்தோஷப்பட்டு இருந்தார் அப்படி சொன்னாலவா வெடிக்கா சொன்னா கூட அதுல ஒரு ரசம் இருக்கும் இல்லையா அஜடா இருந்தா அவரே ஊருக்கு போடும்னு மெய்யாம கோவிச்சிருந்தேன் அது கிராக்கா இருந்தா அப்புறம் போடும் இனிமே அம்பாஞ்சின்னு கூப்பிடாத அவளை உண்மைன்னா அம்பாஞ்சின்னு கூப்பிடணும் சொன்னாவா ரொம்ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படி சொன்னா இது மாதிரி அம்மாஞ்சி அம்மாஞ்சின்னு ஊர் மட்டும் கூப்பிடுவோம் அதுக்காக கோச்சிக்கலாமா அவன் அப்படி என்னப்பா சில பேர் என்ன அம்மாஞ்சின்னு கூப்பிடாதுமா அம்மாஞ்சினா கூப்பிடுறேன்பா மாப்பிள்ளையம்பா ஒரு ஊருக்கு மாப்பிள்ளையா இருப்பான் எல்லாரும் மாப்பிள்ளைய வருவோம் வருவோம்பான் அப்படி சொல்லுவாள் அதுக்காக என்ன எல்லாரும் மாப்பிள்ளைன்னு சொல்றானா அவன் அதெல்லாம் அது அப்படி இப்படி சில பேர் வந்தா அது உத்தரம் அப்புறம் மாத்தவே முடியாது மாமவான சல்யனை வந்து துரியோகனம் பார்த்தான்கிறாள் நகுல சகதேவர்களுக்கு மாமாவன் துரியோதனும் மாமான்னு கூப்பிடுற வழக்கமாவா நூறு பேர்களும் அதனால அம்மானான சல்யன வந்து துரியோதனம் பார்த்தானாம் உடனே வாசல்ல போட்டு மேல ஒரு பட்ட போட்டு மூடி இருக்கா அதை திறந்து பாருவோம்னா பார்த்தா துரியோகனம் எழுதியிருக்கு உன் பதையா இத்தனையும் ஆமா இல்ல என்ன இத்தனை பண்ணிவிட்டியன்னா உங்களை அப்படி திருச்சி பண்ணிக்கிறோம் நான் பண்ணேன் யோஜனை எல்லாம் என்னுடைய யோஜனை நான் தான் இப்படி இப்படி பண்ணணும்னு எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க கையிட்டு போட்டுன்னு கொடுத்தேன் உனக்கு என்ன வருமோ அதை கொடுக்குறேன் செல்லியான்னு கட்டிக்கிட்டேன் ஆலிங்கரம் பண்ணி சொன்னான் திருத்தன திருத்திரனை கழுத்தை கட்டிப்பான் அவன் என்ன பண்ணுவான் செல்லியான் பெரிய மகாபுருஷனுவான் பெரிய ராஜா நான் நல்ல மனசு விசாலமான மனசு கட்டதெல்லாம் தரேன்னு சொன்னான் துரியோகனை பார்த்து சொன்னபடி நீங்க நடக்கணும் சத்தியவாக்கா இருக்கணும் மாமான்னா சத்யவாத்பவ கல்யாண வரோவை மமதீய வரோவை மமதீய தான் சத்தவர்ணத்தரேன்னு சொன்னேன் சத்தியமா இருக்கணும் அப்புறம் மாறப்படாது என்று சொன்னானாம் சர்வசேனா பிரணேதா என் நாக்கு மாறி பேசாதுன்னு சொல்லியன் நீங்க இப்படி இருக்கணும் தெரியுமா என் தரப்புக்கு வரணும் எல்லா சேனைக்கும் நீங்க அதிபதியா இருக்கணும் சர்வசேனா பிரணேதாவை என்னுடைய சைன்யத்துக்கு முழுக்க நீங்க அதிபதியாய் கமாண்டர் ஜீவாதிகனம் சொல்லி சொன்னாம் சர்வசேனா பிரணேதாவை பவான் பவிதுமர்ஹதி பாண்டவாஸ்துபுரம் எப்படி பாண்டவாள் உங்களுக்கு மருமானம் அப்படி நானும் மருமானா என்னை நீங்க மருமானா தான் வச்சுக்கணும் என்று துரியோகனம் சொன்னான உடனே இதை பத்தி யாரையாவது உரிப்பேன்னு நினைக்கிறியாண்டா சில அசடு அப்புறம் ஆம்படையால கேட்கறீங்களோ அப்படி சொல்லுங்க அப்படின்னு கிருத்தமித்த பிரவி செல்யா அவன் செஞ்சாச்சுன்னு நினைச்சுப்பான் அவன் இனிமே மாறாதுன்னுட்டான் செல்யா ஏதாவது காட்டாலும் தரேன் நான் செல்யன் அப்படி சொன்னானா ராஜாக்கள் அப்படி சந்தோஷத்தை அடைஞ்சுட்டா அவன் கொடுத்தாச்சு கொடுத்துட்டோம் நினைக்க மாட்டாள் எதை கொடுத்தாலும் போராதுன்னு நினைப்பாள் ராஜாக்கள் நீங்க இது பண்ணினா எனக்கு போறோம் இதான் சொன்னபடி நடந்தா போரும் அப்போ ஒண்ணு கேட்டுக்கிட்டான் துரியோதனை பார்த்து நான் போய் தர்மபுத்தரை பார்த்துட்டு வர்றதுக்காக பரப்பிட்டேன் அவரை போய் பார்க்காம நான் வர்றது சரியில்லை பார்த்துட்டு வரேன் நாள் உடனே சொன்னா என்ன மறந்து விடக்கூடாது அங்க போன உடனே அவள் உங்க காலை வந்து கட்டி விடுவா மறந்து விடுவேலேன்னு அது மாறாது நீ பயப்படாதே விட்டாள் யுதிஷ்டிரம் ராஜன் சீக்கிரமா வந்து உரையினாராம் சல்யன் போய் விராட்டு தேசத்துல பார்த்துட்டு வந்து உரையினாராம் உபப்ளாவியத்துல விராட்ட நகரத்துல ஒரு தாலுகா அதுல இருக்காள் பாண்டவாளிப்போ அங்க போன உடனே நீங்க எங்களை மறக்கப்படாது நாங்க ஊக்க இப்ப உங்களை நம்பி இருக்கோம் நானும் துரியோசனம் அப்படி ஊட்டு வாங்குறோம் அப்படி சொல்லணும் ஊத்தரையும் பார்த்து ஆஹ் உங்க ஒரு ஓட்டாலதான் எனக்கு ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் இந்த அசிட அப்படியே நினைச்சிட்டு இருக்கோம்ல நம்ம ஓட்டாலதான் அவர் நினைச்சுக்கிட்டே இருக்க இவனை மறக்கவே மறந்து விடுவாங்க மறக்கிறானா நினைச்சிட்டு இருக்கானு போனதுக்கு அப்புறம் கேடு வண்டியை இப்ப தெரியுமே ஊட்டு போட்டதுக்கு அப்புறம் வண்டி வருமா இங்கேன்னு போய் எதிர்க்க எதிர்க்க வராது உங்களையும் பண்ணேன் அப்புறம் ஊட்டு போட்டதுக்கு அப்புறம் எதிர்க்க எதிர்க்க வெளியிடையா ஒரு நாளைக்கு நடந்து போக மாட்டீங்க இப்படி சொல்லுவல்ல நேற்றுக்கு நம்ம சொன்னோம்னா என்னன்னு தோணும்ல எனக்கு ஸ்மராஜேந்திர வரதானம் ஸ்மரஸ்வன வரதானம் ஸ்மரஸ்வன உங்களை அண்டி நம்பியிருப்போம் நாங்கள் நாங்கள் வரதாத்தை நீங்க நினைப்பூச்சுட்டு இருக்கணும் பாண்டவாழ்கிட்ட போனதே மறக்கப்படாது நானாம் துரியோதனன் க்ஷிப்ரமேஷ்யாமி க்ஷிப்ரமேஷ்யாமி பத்ரந்தே கச்சஸ்வஸ்வபுரம் கச்சஸ்வஸ்வபுரம் க்ஷிப்ரமேஷ்யாமி பத்ரந்தே கச்சஸ்வஸ்வபுரம் சீக்கிரமா வந்துடுறேன் நீ கவலைப்படாம ஊர் பிரிப்போம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போட்டான் செல்யன் அதே மாதிரி உபப்புலா வீட்டுக்கு போனால் பாண்டவாள் இருக்கும் இடத்திற்கு செல்யம் அங்கு போய் பாண்டவர்களை போய் பார்த்தான் சிராத்து திருஷ்டுவா ராஜா சிராத்து திருஷ்டுவா அபாரமான ஜெயத்தை அடையிறவனாம் செல்யம் பலம் நிறைய இருக்குன்னா அவன் ஜெயத்தை அடையணும் இல்லையா அதோட பரமதார்மிகனா செல்யம் அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா பார்த்து பதினாலு பதினஞ்சு வருஷம் ஆயிடுதான் ஆண்டவாள் பார்த்துட்டு ஓடி வந்து நமஸ்காரம் ாம் தங்கள் ஆசனத்தில் இருந்து ரொம்ப பெரிய பந்துக்கள் வந்தா மதுபர்க்கங்கள் எல்லாம் கொடுக்கணும் பாத்தியம் கொடுத்து மதுபர்க்கம் கொடுத்து ஒரு சம்பத்திரத்துக்கு உட்பட்டு வந்தா வேண்டியதில்லை ஒரு வருஷம் ஆயிடுதுன்னா உடனே கொடுக்கணும் முதுபர்க்கங்கள்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு அப்படி ராஜாக்கள் வந்தா கொடுக்கணும் ஆச்சாரியன் வந்தா கொடுக்கணும் மாமனார் வந்தா கொடுக்கணும் மாசுலன் வந்தா கொடுக்கணும் அப்படிதான் போய் சொல்றாரு ஆபத்தம்பர் அவர் அம்மா நான் பாதிச்சிருக்கா செல்லனுக்கு எல்லாம் கொடுத்து பூஜை எல்லாம் பண்ணி பிரச்சாரணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணி பூஜிச்சு ஆசனம் கொடுத்து உட்காந்து வச்சு திவ்ய போஜனங்கள் எல்லாம் பண்ணி வச்சு செல்லியனுக்கு ரொம்ப உத்தாசி எல்லாம் பண்ணினாள் அப்போ சல்யம் அவன் காட்டுல பட்ட கட்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி வருத்தப்பட்டு உங்களுக்கு இத்தனை பெரிய கஷ்டம் வந்தது ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுங்கிறா சல்யர் க்ஷேமமா நீங்க தெரியும் சல்யர் துரியோகனால் ஏற்படுத்தப்பட்ட துக்கத்தை அளவில்லாத துக்கத்தை நீங்கள் அனுபவிச்சாயிடுத்து ഇങ്ങനെ ഉനക്ക് ദുഃഖമില്ല എന്നാണ് ശല്യൻ വാക്കിനാൽ പാണ്ഡവാളെ പാർത്തി അവാപ്സ്യസി ഫലം അവാപ്സ്യസി ഫലം രാജൻ ശത്രുൻ പരം അവാപ്സ്യസി ഫലം രാജൻ ഹത്വാ ശത്രുൻ പരം ശത്രുക്കളെല്ലാം വധം പണി பரமஜயத்தை அடைய போவேன் சொல்லி சொன்னானாம் செல்யன் வாக்கினால் ஆசீர்வாதம் பண்ணினானாம் பாண்டவர்களுக்கு துஷ்கரம் தே கிருதம் கஹனே கஹனே நான் தர்மம் தர்மம்னு வேதத்துல கேட்டிருக்கேன் அதை பண்ணி பார்த்தவாழ உங்களை தான் பார்த்தேன் நானும் தர்மபுத்திரன் என்ன துஷ்கரம் வை கிருதம் ராஜன் நிர்ஜனே கஹனே வனே நிர்ஜனமான காட்டுல யாரால இப்படி இருக்க முடியும் பனிரெண்டு வருஷம் சொன்னா சொன்னபடி இருந்து அந்த பதிமூன்றாவது வருஷம் அஜாதவாசம் அஜாதவாசம் அஜாதவாசம் வசதா துஷ்கரம் வசதா துஷ்கரம் ஆச்சரியமாய் நீங்கள் அஜாதவாசம் பண்ணினேன் அதை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு இனிமே இப்படி தர்மத்தை நம்பி யார் இப்படி இருக்க முடியும் வேதத்தில் சொன்ன தர்மத்தை நடத்துற புண்ணியாத்மா நீங்க தான் நாளாம் நம்ம தர்மாத்மானம் சகானுகம் தர்மாத்மா நீங்கள் நான் தர்மபுத்திரரை செல்லியன் வாக்குனால தர்மாத்மான்னு சொல்லணும்னா நீங்க தர்மாத்மாவா இருப்பதனால உங்க ராஜாக்கெல்லாம் க்ஷமமா இருக்காள் தர்மாத்மானம் சகானுகம் சமாகமம் எனக்கு நீங்களா இருந்து எல்லா உத்தாசியம் பண்ணி என்ன காப்பாத்தணும்னு தர்மபுத்திர சொன்னார் அதுல நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியிருக்கு உங்கள்கிட்ட தர்மபுத்திரத்தை சொன்னாள் சல்யன் என்ன வர வழியிலே மணிக்கு மேல் பெரிய சபைகளை கட்டி என் மனச குளிர் அடிச்சு எனக்கு ஒண்ணுமே புரியாம பண்ணி நான் அவனை கூட்டு காட்ட வரலாம் தரேன்னு சொல்லி சொல்லி சர்வசேனா பிரணேதாவா என்ன இருக்கணும்னு சொல்லிவிட்டான் அவனுடைய சைன்யம் யாவற்றுக்கும் நான் அதிபதியாக இருப்பதாக ஒப்புத்தனுட்டேன் இப்படி நடந்தது நாரா அதனால பாதகம் இல்லையே நாரா தர்மபுத்திரன் அவருடைய பெரும் தன்மையை பாருங்க அது இருக்கட்டும்னா அதுக்கா என்ன நீங்க அப்படின்னா சொல்லுவான் ஏடா இருந்தா அவர் சொல்லல பிரம்மபுத்தருடைய பெரும் பெருமையே இப்படி இந்த கதையிலேருந்து அறியணும் சுகிருதம் நீங்க அவனுக்கு அப்படி வரம் கொடுத்தது அது ரொம்ப சரியான காரியம் சுகிருதம் கிருதம் ராஜன் புத்திமான்களுடைய காரியம் தான் அது கிரமம்தான் சொல்லணும் பாருங்க அது சொல்ல தெரியாதுன்னு சிலவனுக்கு அப்படி சொல்றாரு தர்மபுத்திரன் நீங்க துரியோதனனுக்கு அப்படி சொன்னது ரொம்ப சிறுத்தான் இப்படி எங்கேயாவது சொல்லணும்னு தோணுமோ யாருக்காவது இப்ப பண்ணிவிட்டே பண்ணலாமா அப்படின்னு சொல்லுவார் கொஞ்சம் மத்தியமாவனா இருக்கணும் அதமனா இருந்தா எப்படி சொன்னாங்க நீங்க அதெல்லாம் கிடக்குனாங்க நீங்க பேசாம இருந்து விடுவா அப்படி சொல்லுவோம் அப்படி சொல்லலேன்னு சுக்கிருத்தம் தே கிருதம் ராஜன்னே प्रहृष्टेनान्तरात्मयोधनस्य यद्वीरयोधनस्य यद्वीर त्वया वाचा प्रतिश्रुतम् त्वया वाचा प्रतिश्रुतम् வாக்குனால நீங்க பிரதிஜ பண்ணத்தை பொய்யா பண்ணக்கூடாது நீங்க அப்படி எல்லாம் நடத்தணும் நாளாம் தர்மபுத்திரர் ஏகம் ஒரு உத்தாசை எனக்கு பண்ணணும்னு கேட்டார் தர்மபுத்திரர் அதான் தர்மபுத்திரனுடைய ராஜதந்திரம் அது அர்த்தசிய மூலம் நிகிருதி க்ஷமாச்சான்னார் வேறு விதுர நீதியிலே தர்மபுத்தருடைய இந்த புச்சேலித்தனம் இருக்கே ராஜாக்களுக்கு என்ன யுத்த பரிசுத்துவம் வேண்டுமோ அது தர்மபுத்தர்கிட்ட இருந்துதான் என்ன சொல்ற நீ ஒரு காரியம் மட்டும் எனக்கு பண்ணணும் இது தரப்புல இருந்து நிச்சயம் இந்த யுத்தத்துல கர்ணனுக்கு சாரதிக்கு அவன் இஷ்டப்படி கிடைக்க மாட்டான் அவனுடைய குதிரைகளை பிடிச்சு ஓட்டுறதுக்கு உங்களை தவிர வேற ஆள் கிடையாது அஸ்வசாஸ்திரம் தெரிஞ்சவன் உங்களை கட்டாயம் பூர்வம் சொல்றாள் புத்திமான்கள் சொன்னா சொன்னபடி இருக்கும் ஐம்பது முகம் சிவனுக்கு மடத்துல அதிகப்பீங்களா ஜீவதசையோடு இருந்தவள் இப்போ ஆச்சாரியால் பாட தெரியுதுன்னா ரொம்ப பேர்கள் குறைச்ச வருஷத்துலேயே சித்தியாயிருக்காள் ஐம்பது வருஷம் தர்ம பிரச்சாரம் பண்ணி சுந்தரராஜியில விட்டதுங்கிறது விக்னேஸ்வர பூஜை பின்னாடி போல இருக்கு அது பிள்ளையார் கூச்ச மாட்டார் ஆச்சாரியாள்கிட்ட எல்லாருக்கும் பங்கு உண்டோ இல்லையா அவளா சேர்ந்து வேண்டிய ஒரு பெரிய சபை இது ஆச்சாரியா ஐம்பது வருஷ காலம் மடாதிபதியா இருந்தது ஒரு பெரிய ஆச்சரியம் யோஜனை பண்ணி பார்க்கணும் அதை ஐம்பது வருஷம் மடாதிபதிகளா அவ இருந்து தபஸ்தாலே எவ்வளவு காயை சோஷனம் பண்ணி பிரம்மண வாழைப்பூவையும் மிதி பாவக்காயையும் மதக்கி விட்டு உப்பு இல்லாம சாப்பிட்டுக்கிண்டு அப்படி இருந்துக்காலே பால் நெய்கி ஒன்றும் போட்டுக்கிறது இல்லைவா பால் சொன்னா அபிஷேகம் சுவாமிக்கு அபிஷேகமே தவிர்த்து அவள் ஒன்றும் செதுக்கிறது இல்லை அப்படி அவள் வந்து ஐம்பது வருஷ காலம் நம்ம தேசத்துக்காக உழைச்சவாழவா வாஸ்தவமா உழைச்சவாழவாதான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணிய புருஷர்களுடைய அந்த ஐம்பதாவது வருஷத்தை நல்லா தான் கொண்டாடணும் அது பெரிய க்ஷேமத்தை எல்லாம் நம்ம தான் கொடுக்கும் அப்படிப்பட்ட பெரியவாளை பத்தி ஸ்மரிக்கிறதும் பேசுறதும் அதெல்லாம் புண்ணிய ஸ்லோகாளுவா என்ன தபஸ் என்ன கருணை வாழ்க்கை ஜீவனத்திலே அவ வாக்குனால ஒருத்தர் கெட்டு போகணும்னு சொன்னதில்லை நினைச்சதில்லை அப்படிப்பட்டவாள் தான் பெரியவாழ்னே அவன் நாட்டிகாலெல்லாம் கூட நல்லா இருக்கணும்னு நினைப்பாள் அப்படி நினைப்பவர்கள் தான் பெரியவர்கள் அவன் போக்குறியும் போடணும் போடணும்னு நினைக்கிறான் பாருங்க அவனுடைய மனசு ரொம்ப குறுகிற மனசு அவன் அதாவது முட்டாளா இருந்தா கலஸ் பிரசீதத்தான்னா பாகவதத்துல அவன் மனசும் தெளிஞ்சு சேவத்தாடையனும் பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணணும் சுவாமிகிட்ட அதையும் சேர்த்து அப்ளிகேஷனா போட்டு கொடுத்தாள் அப்படி பிரார்த்திக்கணும்னு இருக்காள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய புண்ணியஸ்லோகாளவா அவன் கே பாலசுப்ரமணியவா அது ரொம்ப கர்ணஸ்யம் சொல்றாரு ஒரு யுக்தி பாருங்க நிச்சயம் பாரத யுத்தத்துல துரியோகனுடைய தரப்புல ஆஜாக்கள் அப்படி எப்படி யோஜனை பண்ண யோஜனை பண்ணுவாள் யோஜனை பண்ணி அந்தந்த காரியங்கள நல்ல கட்டிக்காரனா இருக்கிறவங்க கேஸ் நடத்துறவன் என்ன ஒண்ணு தெரியும் மெட்ராஸ்ல பெரிய வக்கீல் ரெண்டு பேர் இருப்பா ரெண்டு பேரையும் சேர்த்து தன் கட்சிக்கு போட்டு விடுவேன் எதிர் தரப்புக்கு போகாம இருக்கிறதுக்காக பணத்தை கொண்டு போய் கொட்டி எப்படி பண்ணிவிடுவேன் எதிர் தரப்புக்கு நல்ல வக்கீல் கிடைக்காம பண்ணிவிடுவேன் அது மாதிரி யோசனை பண்ணுவாள் ராஜாக்கள் தீர்க்க தரிசிகள் என்ன சொல்ற கர்ணனுக்கு கட்டாயம் நீங்க தான் சாரத்தியம் பண்ண முடியாது நேரம் அப்படி நேர போறதுன்னு பாரத யுத்தத்துல பின்னாடி கர்ணனுக்கு ஒரு சாரத்தியம் பண்ணல தீர்மானம் பண்ணல நீங்க பண்ண முடியாது ஆகும் அப்போ ஒண்ணு பண்ணணும் கர்ணனுக்கு ரொம்ப வேகம் இருக்கு அர்ஜுனன் கிட்ட அர்ஜுனனை கொண்டு பண்ணம்னு அர்ஜுனன் அவன் கொல்லாம இருக்க முடியாது நீங்க அவனுடைய வேகத்தை அம்மனும் அந்த சமயத்துல என்னன்னா பெரிய வக்கீல குமாஸ்தா மாதிரி வச்சுக்கிட்டா அவனை அரை அமுட்டினா அவனை எனக்கும் தெரியும் பிரவன் அது மாதிரி ஆயிடும் அது மாதிரி இவன் சன்னியாசி பெரிய இவன் வந்து யுத்தம் பண்ற வீரன் இவனை சாரத்தியா வச்சுக்கிறான் கர்ணன் நேர விடு இப்ப சேரேம்மன் எனக்கும் தெரியும் நீ சொல்ல வேண்டாம்ட்டு அவன் தான் விடுவன் கேட்க அப்படி விட்டு விட்டு அர்ஜுனனை அடிக்க விட்டாம பண்ணிவிட போனான் அதனால இப்பவும் ஏதாவது நமக்கு வேண்டியவனா இருந்து அடைஞ்ச பண்றவனா செல்லிய சாரதிங்கிறது செல்லியன் சாரத்தியம் பண்ணினா போல கர்ணனுக்கு அதுக்கு மேல பேச முடியாதுன்னு அவங்ககிட்ட அமுட்டி பேச முடியாது ஏன்னா எல்லாம் துர்யோதனம் போகும் செல்லியன் கிட்ட பயந்துகிட்டு இருக்கிற போது கர்ணன் என்னமா அவனை போய் அமுட்ட முடியும் எனக்கும் தெரியும் பேசாமலே இந்த பக்கத்துக்கு தான் கொண்டு போனோம் குதிரையம் அவன் சொன்னபடி கொண்டு போயிருந்தா அர்ஜுனன் அடிச்சிருக்கலாம் அர்ஜுனனை அடிக்காம இருக்க முடியாது பண்ண போறான் சல்யம் எதிர்த்தரப்புல இருந்து நீங்க இந்த ஒத்தாசை பண்ணணும்னு தர்மபுத்தருடைய சாமர்த்தியத்தை பாருங்க கர்ணசிய பலதாரியம் சம்சயமே இல்லை கர்ணனுக்கு நீங்க தான் சாரத்தியம் பண்ண முடியாதேரும் பால்யோர்ஜுனோராஜன் நீங்கள் ஒரு சந்தோஷமான காரியத்தை பண்ணுவதா இருந்தால் கர்ண அர்ஜுனனை கொல்லாம நீங்க பாத்துக்கணும் நாளா காப்பாத்துறேன்னு விட்டானா செல்லம் तेजोवधश्चते कार्यः सौतेरस्मज्जयावः சௌதேரஸ்மஜயாவஹ கர்ணனுடைய தேஜஸுக்கு பங்கம் மறுபடியா பேசணும் கர்ணசல்ய விவாதம்னு வரப்போறது பாரதத்துல ரொம்ப மட்டமா பேசுறான் அவன் செல்யன் பேசுற பேச்ச கேட்டு கர்ணன் அழகான் நீ யாரு என்ன நீ என்னடா நீ நீ ஒண்ணு கூட்டி வீட்டுல சாப்பிட்ட காக்கா நீ செட்டியார் வீட்டுல ஒரு காக்கா நிறைய நல்ல பிரபு ஒரு செட்டியார் வைசியர் அவாத்துல சிரேஷ்டமா பட்சம் மிச்சங்கள்லாம் பண்ணி போட்டு குழந்தைகளுக்கு எல்லாம் போடுவாள் அது அப்படியே மிச்சத்தை வச்சுடும் குழந்தைகள் பிளேட்ல தங்க பிளேட்ல ஒரு காக்கா வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டே இருந்தது இந்த குழந்தைகளுக்கு அது வந்து பிரியம் வந்துடுச்சு பட்சியங்களை கொண்டு வச்சா அந்த காக்காய்க்கு எடுத்து போடும் பாருங்க சாப்பிட்டு சாப்பிட்டு அது என்ன ஆயிடுச்சு குழ குழந்தை ஆயிடுச்சு அது என்ன நினைச்சுன்னு தான் தங்களை ஹம்சம் நினைச்சவனுக்கு தான் அந்த காக்கா அப்படிப்பட்டவன் நீ சொல்ல போறான் ஒரு கதை சொல்ல போறான்னு செல்லியன் ஆயினால நீ என்ன ஆளு கர்ணனை இப்படி சொல்லி சொல்லி கர்ணனுடைய வேகத்தை குறைச்சு போறான் தேஜோவதே காரியா சௌதேரஸ்மஜ்ஜயாவஹ शल्यः वासुदेवेन हि समम् வாசுதேவேன ஹி சமம் नित्यम् माम् सोऽभिमन्यते நித்தியம் மாம் சோபிமன்யதே துரியோதனன் நித்தியம் சொல்றானா பாண்டவாளுக்கு கிருஷ்ணன் எங்களுக்கு சல்யன்கிறானா பகவான போல் நினைச்சிட்டு இருக்கானாம் சல்யனே அப்படி என்ன நினைச்சிட்டு இருக்கான் துரியோதனன் அவனுக்கு நான் சொன்னபடி அவன் தரப்பாக இருக்கணும் நீங்க சொல்றபடி கர்ணனுக்கு நான் சாரதியா ஆறபோது அந்த உத்தாச பண்றேன் கட்டாயம் என்று செல்வன் அப்படி வாக்கு கொடுத்தானா அப்பொழுது சர்வம் துக்கமிதம் பவிஷ்யதி எனக்கு தெரியும் தர்மத்துக்காக ஒருத்தர் கட்டு கட்டுப்பட்டு ஸ்னமத்தை அடைஞ்சாலையான அத்தனையும் பெரிய மகத்தான சுகமா பரிணாமத்தை அடைஞ்சிடும் எனக்கு தெரியும் இந்த பதிமூன்று வருஷம் நீங்க பட்ட கஷ்டம் முழுக்க பல வருஷம் ராஜ்யத்தை ஏகபோகமா அனுபவிக்க பொருள் எனக்கு நல்லா தெரியும்னு ஆசீர்வாதம் பண்ணினானாம் செல்யன் தேவதைகளும் துக்கத்தை அனுபவிச்சிருக்காள் சுராடத்துல இருந்து அது மாதிரி தார்மிகாலான உங்களுக்கு கஷ்டம் வந்திருக்கு துரியோகாதிகளாலே நாளாம் செல்யன் இப்படி சொல்லிவிட்டு சல்யன் புறப்பட்டு போட்டால் சொன்னபடி துரியோசனுக்கு போய் சேர்ந்துட்டானா துரியோதனன் ஆச்சரியப்படுறார் துரியோசனன் வரிக்க போறான் சல்யனை யுத்தத்திலே கர்ணனுக்கு சாரதியா இருக்கணும்னு நான் கர்ணனுக்கு சாரதியா இருக்க மாட்டேன்னு சொல்ல போறான் சல்யன் அப்புறம் நிர்பந்தம் பண்ணி எல்லாருமா கூப்பிட்டு பிரார்த்திக்க போறாள் அதெல்லாம் மேல வரப்போற சரித்திரம் இப்படி சல்யன் இந்த தரப்புக்கு வந்துட்டா கூட திருத்தராஷ்டனுக்கு கவலை ஏற்பட்டு போயிடுச்சு பாண்டவாளுக்கு ஏழு லட்சோகினி தனக்கு பதினோரு லட்சோகினி சைன்யம் வந்துடுச்சு திருதராஷ்டனுக்கு பதினோரு லட்சோகினிக்கு ஏழு லட்சோகினிக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படி இருந்தும் திருதராஷ்டனுக்கு துரியோசனுடைய தோப்பனார் திருதராஷ்டம் அவனுக்கு மனதில் கவலை ஏற்பட்டு போச்சு அதுக்காக என்ன பண்ணினான் கபட்டமா ஒரு ஏற்பாடு பண்ணினான் தன்னுடைய பிரிய மந்திரி சஞ்சயன் பேரு பரமதார்மிகர் பகவத் பக்தர்வர் அந்த சஞ்சயனை கூப்பிட்டு உபப்பிராவியத்துல பகவான் பாண்டவா எல்லாரும் இருக்கா அங்க நீ போயிட்டு வரணும்னு சொன்னாள் சஞ்சயனுக்கு பகவான தரிசனம் பண்றதுல பரம ஔத்சுக்கியம் ரொம்ப அன்பு ரொம்ப ஆசை இந்த பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தானே என்று சந்தோஷப்பட்டாள் நான் போய் என்ன பண்ணணும்னு கேட்டார் சஞ்சயன் பாண்டவாள்கிட்ட போய் மூணு காரியம் நான் சொன்னேன்னு சொல்லணும் என்ன சொல்லுவோம்னா என் பிள்ளைகள்லாம் வந்து சொந்தத்தை கேட்க மாட்டாது அசத்துக்கள் நீங்கள்லாம் என் பிள்ளைகளுக்கு மேல அதிகம் அதனால நான் சொன்னதை நீங்க தான் கேப்பு என் பிள்ளைகளோட நீங்க சண்டை போடக்கூடாது பங்கும் கேட்கக்கூடாது மூணாவது என்னன்னா திரும்பி காட்டுக்கும் போயிடணும் எத்தனை கட்ட வெள்ளம் பாருங்க கழவனுக்கு மூணையும் சொல்ல சொன்னார் தண்ணி இல்லை நான் போய் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன் என்ன பண்ணுவாள் தெரியுமா நாள் தசேயுர பிச்சூகா கண்ணுனால எரிச்சு விடுவாள் என்ன பாண்டவாள் இந்த சொல்லு சொன்ன ஒரு இடத்துல கோபம் வரும் ஆயினால நாங்க போக மாட்டோம்னுட்டான் சஞ்சயன் ரொம்ப நிர்பந்தம் பண்ணி போச்சொன்னான் நீ தான் போகணும்னு போச்சொன்னாளாம் வெள்ள குதிரைகள் கட்டின தேர்ல போனாளாம் சஞ்சயன் மேல சஞ்சயன் தூதும் மேல வரப்போறது நல்ல சரித்திரம் எல்லாம் எழுந்து போறாள் அங்க போய் பகவான் இருக்கிற அந்த சமூகத்துக்கு நமஸ்காரம் பண்ண போறாள் சஞ்சயன் பகவானும் அர்ஜுனனும் இருக்கிற கட்டடத்துக்கு நமஸ்காரம் பண்ண போறாள் அதை பார்த்து உப்ராவியனே ஆச்சரியப்படுறதா ஆஹா இத்தனை பகவத் பக்தியா பகவான் இருக்கிற கட்டடத்துக்கு நமஸ்காரம் பண்றாளா என்று சஞ்சயனுடைய பக்தியே அப்படிப்பட்ட பெரிய வாழ்லாம் சொல்ல பண்ணுவா சஞ்சயன் அங்க போட்டு வந்த சமாச்சாரத்தை அங்க சொல்லாத போனாக்க திரும்பி திருதராஷ்டிர இடத்துல வந்து சொல்ற போது சொல்லிக்குவாள் இல்லைன்னா அங்க போன இடத்துல சொன்னதோட நிறுத்தி அது அப்படியே வந்து திருதராஷ்டிரங்கிட்ட சொன்னாள் சொல்லிக்குவாள் ரெண்டு இடத்துலயும் அதே திருப்பி திருப்பி சொல்ல மாட்டாள் மா பெரிய சமயக்காரன் முதலாளிக்கு பண்ண கொத்த திருப்பி பண்ண மாட்டான் ரெண்டாம் நாளைக்கு ஆமா நாலு நாள் கல்யாணத்துலயும் தனித்தனி கரிகாயா இருக்குமே அது வேறதான் பண்ணுவோம்னு பக்குவம் அது அப்படியே பண்ணினா கூட வேற விதமா பண்ணுவான் அவருடைய கை பக்குவ பெருமையினாலே அது மாதிரி வியாசர் பெரிய மகாகவி வால்மீகி பிரபதிகள் இங்கேயோ காக்காசுர வித்தாந்தத்தை சுந்தரகாண்டத்தில் போய் சொல்றாரு ஆரண்ய காண்டத்தில் சொல்ல வேண்டிய கதையை சித்த சித்திரக்கூடத்தில் சொல்ல வேண்டிய கதையை இங்கேயும் சொல்லியிருக்கணும் அயோத்தியா காண்ட முழுவதையும் சொல்லியிருக்கணும் அங்க சொல்லாம எங்கேயும் போய் சொல்றார் அதனால ஒரு இடத்துல சொல்லுவா மகாகவிகள் திருப்பி அதை போய் சொல்லிட்டே இருக்க மாட்டாள் அது மாதிரி சஞ்சயன் அங்க போய் சுவாமிகிட்ட பேசுறது எல்லாத்தையும் திரும்பி திருதராட்சன் வந்து சொல்ற போதுதான் சொல்ல போறாள் சஞ்சயனை அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டார் திரும்பியும் வந்துட்டார் சஞ்சயன்